பகவத்கீதை இருபத்தி ஐந்தாவது நாள் வகுப்பு இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி பதினாலு ஏழாவது அத்தியாயம் இருபத்தி நான்காவது ஸ்லோகம் இப்போ இருபத்தி ரெண்டுலேருந்து பாருங்க சொல்லித்திருக்கிறோம் सतया सतया श्रद्धया युक्तः श्रद्धया युक्तः तस्याः तस्याः तस्याः तस्याः आराधनमिघ राधनमीहते राधनमीहते தஸ்யாக ராதனம் ஈகத்தே அப்படின்னு ரெண்டா பிரிக்கணும் அதில் எப்படி பிரிச்சிருக்கு உங்களுக்கு தஸ்ய ஆராதனம் அப்படி பிரிச்சுக்கிறா அது கொஞ்சம் ஒரு சின்ன தப்பு இருக்கு தஸ்யா ராதனம் தஸ்யா ப்ளஸ் ராதனம் அப்படின்னு அப்படி இருபத்தி ரெண்டாவது சொல்லுவாங்க புத்தகத்தை பார்த்து டைப் படிக்கும்போது புக்கில் புக்கை பார்த்து டைப் படிக்கும்போது அதில் இருக்கிறபடி அடிச்சிட்டேன் அப்புறம் உட்காந்து பொருள் பார்க்கும்போது தான் அந்த தப்புன்னு தெரியுது தஸ்யா தஸ்யா ப்ளஸ் ராதனம் தஸ்யா ராதனம் மிக தேவை அப்படி வச்சாதான் சரி तस्याराधनमीहते तस्याराधनमीहते लभते च लभते च ततः कामं ततः कामं मयैव मयैव मयै मयैव विहितान् हितान् विहितान् हितान् அந்தவத்து அந்தவத்து அடுத்த ஸ்லோகம் முடியும் கேட்கலையா வரும் சுத்தமாகவே இல்லையா அந்தவத்து ஏதோ இந்த சிக்னல் ஏறி ஏறி இறங்கும்னு நினைக்கிறேன் இப்போ கேட்குதா அது கொஞ்சம் வரும் வாய்ஸ் அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு பேசும்போது தெளிவாக கேட்குது ஆ அதான் இப்போ பாருங்க ஊன்னு சொல்லணும் நல்லா தெளிவாக ஆ அப்போ என்ன செய்யலான்னு பார்ப்போம் நானும் கொஞ்சம் திரும்பி இன்னைக்கு ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணேன் நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணேன் அதுக்கு அதுக்கு வேலை செய்யறதுக்கு டைம் கிடைக்காது ஆமாம் ஆமாம் செஞ்சு பார்த்து ஒன்று ஒன்றா சரி பண்ணிக்கணும் அப்படி தான் சரி பண்ணுவோம் நமக்குள்ளே பேசி சரி பண்ண முடியுது பார்ப்போம் என்ன பண்ணலாம் இதை முன்னாடி வச்சா இன்னும் தூரமாக தான் போகும் எனக்கு முன்னாடி இல்லை இல்லை இல்லை இல்லை இல்லை பெட்டுக்கு கீழே வச்சா தானே பெட்டுக்கு மேலே வச்சா கூட தூரமாக தான் போகும் ஏன்னா இந்த உடம்பு இருக்குல்ல உடம்புக்கு அப்புறம் தானே டேபிள் ஏதாவது பக்கத்துல பக்கத்தில் வந்துருக்கு ஏதாவது பார்த்தீங்கன்னா இதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது பக்கத்தில் இருக்கு இந்த தூரம் பக்கமாக இருக்கு இதே முன்னாடி வச்சிங்கன்னா இதுக்கு வந்து தகுந்த மாதிரி ஒரு டேபிள் செய்யும் போல இருக்கு டேபிள் <laughs> செஞ்சாலும் டேபிள் இல்லை மைக் தான் செட் பண்ணும் இல்லைன்னா மைக் செட் பண்ணிக்கிறது டேபிள் செய்கிற செலவுக்கு மைக் செட் செட் பண்ணும் ஏன்னா டேபிள் செஞ்சாலும் இந்த சிஸ்டம் முன்னாடி இருக்கும் கண்ணு முன்னாடி இப்படி வச்சுக்கிட்டு பேசினா அது ஒரு மாதிரியா இருக்குங்களா இந்த மாதிரி மைக் வாங்கிக்கலாம் அதை தான் யோஜனை பண்ணிட்டு அதான் ஏதோ ஒரு மாடல் எப்படி இருந்தாலும் மைக் ஒன்று போட்டுக்கிட்டா வேலை முடியும்ட்டு யோசிக்கிறோம் அது அந்த மைக்கை கண்டுபிடிக்கணும் இவர் நேற்று வந்து ஒரு ஒன்று சொல்லிட்டு போனார் சசி அது ஏதோ கார்ட்லெஸ் மைக்கு இருக்கும் நான் பார்க்குறேன் அப்படின்னா அது நீங்கள் மைக் மட்டும் போட்டுக்கிட்ட போதும் ஒயர் தேவை இருக்காது அப்போ லேப்டாப் என்ன வேணாலும் கூட இருக்கலாம் பிரச்சனை ஒருவேளை இந்த கேமராவையும் சரி பண்ணிட்டாக்க பிரச்சனையே இல்லை லேப்டாப் எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை கேமரா மட்டும் இருக்கிறோம் இது இல்லைன்னா கண்ணு முன்னாடி வந்து பூத மாதிரி இல்லை அது கஷ்டம் இவ்வளோ பெரிய அதாவது நாம இங்கே ஸ்க்ரீன் வச்சோம் ஆ இங்கே இருக்கீங்கன்னா ஸ்க்ரீன் அங்கே இருக்கும் ஆ ரொம்ப எல்லாம் இங்கே தூரம் இருக்கிறதுக்கு அவங்க நல்லா க்ளீனாக தெரியும் நம்ம இப்போ லைட்டாக ஸ்லோவாக கூட அவங்க தெரியும் ஆ அது இது கேட்ச் சவுண்ட் இது கேட்ச் தான் வீடியோ கான்ஃபரன்சிங் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் ஓ அதாவது வந்து நீங்கள் வந்து இங்கே பார்க்க அங்கே உங்கள் வீடியோ இருக்கும் ஆமாம் பிக் ஸ்க்ரீன் போட்டு ஒரு டிவி டிவி நினச்சிடாது நீங்கள் டிவி பார்த்து பேசினா போதும் அவங்களுக்கு இதே மாதிரி டிவியில் நீங்கள் இந்த ரூமுக்கு எல்லாமே தெரியும் அஞ்சு பேர் இருந்தாலும் அஞ்சு பேர் எல்லாமே தெரியும் காலிங் மைக் போட்டிருப்பாரு இல்லை தேவையில்லை நீங்கள் அந்த மைக்கு நீங்கள் இது வரைக்கும் பேசும் இங்கே இங்கே வச்சு இது வரைக்கும் வந்து உங்களுக்கு க்ளீனாக ரிசீவ் பண்ணி கொடுக்கும் அதுதான் நல்லா கூட இருக்குங்களா ஆ அதுதான் அந்த மாதிரி டைப் கான் வீடியோ கான்ஃபரன்சிங் இருக்கும் நான் ஸ்கேட் பார்க்குறேன் என்னங்க இல்லை நாலாயிரம் ரூபாய் அந்த செட்டப் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும் ஃபிஃப்டி தௌசண்ட் சம்திங் வரும் உங்களுக்கு அந்த செட்டப் வச்சிட்டோம்னா ஒரு ரூமில் எங்கே நீங்கள் பேசினாலும் தெரியும் அமௌண்ட் நீட்டாக கேட்கும் ஆனால் அந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவெல்லாம் நம்ம இப்போ தேவையில்லை அது அதே இனிஷியல் ஒரு காலர் மைக்கு அது மாதிரி பண்ணிக்கலாம் அது பண்ணிக்கலாம் அது ஃபியூச்சருக்கு யோசிக்கலாம் அதுக்குள்ளே இன்னும் என்னென்னமோ கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம வாங்குறது இல்லை ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல இல்லை இதே மைக் இருக்கு அந்த மைக் பேசலாம் ஆ அது இங்கே வச்சுட்டு போதும் ஆ ரிசீவ் பண்ணிக்கலாம் ஆமாம் இப்போ நீங்க சொன்ன காலர் மைக்கோ இவர் சொன்ன கார்ட்லெஸ் மைக்கோ ஆ, ரெண்டு இப்போதைக்கு அது வரும். அது போதும், அது போதும் ஓகே அந்தவத்து அந்த வத்து फलं तेषां फलं तेषां फलं तेषां फलं तेष தேஷாம் तद्भवति तद्भवती अल्पमेधसाम् अल्पमेधसाम् देवान् देवयजो देवान् देवयजो यान्ति यान्ति मद्भक्ता मद्भक्ता यान्ति मामपि यान्ति मामपि இதில் இருபத்தி ரெண்டில் சொன்னார் அப்படி சிரத்தையை உடையவன் அந்தந்த தேவதைகளை ஆராதனை செய்கிறான் அதனால் உரிய பலன்களை அடைகிறான் அதுவும் என்னுடைய நியத்திகளின்படியே பிரித்து கொடுக்கப்பட்டன அந்த பலன்களும் அப்படின்னு சொன்னார் சொல்லிட்டு இருபத்தி மூணில் சொன்னார் நேற்று பார்த்தோம் அப்படி பெறப்பட்ட அந்த பலன் நன்மைகள் அந்தவத்து என்று சொன்னார் அப்படின்னா என்ன அந்தவத்துனா வரையறைகளை உடையது முடிவுகளை உடையது அதில் சில ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருந்தால் கூட பல குறைபாடுகளை உடையது அப்படின்னு எல்லா பழங்களுமே குறைபாடுகளை உடையது ஏன்னா நமக்கு பிடிச்ச பொங்கல் இன்றைக்கி செஞ்சு சாப்பிட்றோன்னா அதே பொங்கல் நமக்கு இட்லியும் பிடிக்கும்னா இட்லி கிடையாது அதே பொங்கல் சப்பாத்தி கிடையாது அதே பொங்கல் வந்து சட்னி கிடையாது சாம்பார் கிடையாது சட்னி தனியாக செய்வது சாம்பார் தனியாக செய்வது அந்த பொங்கல் வந்து ஒரு மேஜை கிடையாது நாற்காலி கிடையாது அந்த பொங்கல் வந்து பைக்கு கிடையாது கார் கிடையாது ஸோ இந்த பொங்கல் வந்து ஒரு சின்ன வேலையை செய்ய முடியுது அது செய்ய முடியாதது எத்தனையோ வேலை பொங்கல் இருந்ததுன்னா கரண்ட் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடும் அப்படி கிடையாது கரண்ட்டு தனியாக தேவைப்படுது அந்த பொங்கலை பார்க்கறதுக்கே ஸோ இப்படி எந்த பலன்களும் பல இயலாமைகளை குறைகளை உடையிறது நம்ம என்ன நினச்சிக்கிறோம் சாதாரணமாக மனிதர்கள் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இந்த நன்மை கிடைச்சிருச்சுன்னா நான் நல்லா இருக்கேன் சார் அல்லது என் வாழ்க்கையில் பிரச்சனையே கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது எந்த பலன்களுமே குறுகிய பலனை மட்டும்தான் தர முடியும் குறுகிய நன்மையை மட்டும்தான் தர முடியும் அதுதான் அந்தவத் அப்படிங்கிறார் முதல் வார்த்தையில் இது வந்து ரொம்ப ஒரு தொலைநோக்கு பார்வையும் ரொம்ப பரந்த ஒரு கண்ணோட்டமும் இருந்தால் தான் இதை ஏன் வச்சு சொல்கிறாரு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் இல்லைன்னா சாதாரண மக்கள் என்ன சொல்லுவாங்க ஆமாம் எல்லாமே அப்படி தானே லேப்டாப்னா லேப்டாப் வேலையை தான் செய்யும் கார் வேலை செய்யாதுன்னு தான் எங்களுக்கு தெரியுமே அப்படிம்பாங்க அது தெரிஞ்ச மாதிரி இருக்குது ஆனால் அது புரியலை அதுதான் உண்மை ஏன்னா அது அது இது மூலமாக சொல்ல வர்றது என்னென்னா சிறிய சிறிய பலன்களுக்காக போயிட்டு இருந்தால் வாழ்க்கை பூரா ஓடிக்கிட்டே இருக்க தான் என்றைக்குமே ரிலாக்ஸேஷன் கிடையாது இந்த இடத்துல நீ கொஞ்சம் விழிச்சிக்கோ கொஞ்சம் கவனமாக அவேர்ஃபுல்லாக இருந்து பாரு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விழிப்புணர்ச்சியை கொடுக்குறது தான் அந்த வார்த்தை ஸோ யாருக்கு விழிப்புணர்ச்சி தேவைப்படுதோ அவங்களால தான் புரிஞ்சிக்க முடியும் எனக்குலாம் தேவையில்லை சார் இதெல்லாம் அப்படின்ட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு விளையாட்டுத்தனமான வழியாக தான் இருக்கும் அது இதெல்லாம் பெரிய விஷயமா பேசிட்டே இதெல்லாம் எல்லாருக்கும் எல்கேஜி குழந்தைக்கு கூட தெரியும் ஒரு பேனான்னா பேனா வேலையை தான் செய்யணும் இவர் என்ன இதே போய் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு தான் எல்லாருக்கும் போகும் எப்படி தேவான் ஏஜோ யந்தி இந்த தேவயஜக தேவர்களை வழிபடுபவன் அந்த குறுகிய குறுகிய பிரார்த்தனைகளை அடைகிறான் பிரார்த்தனை பலன்களை அடைகிறான் தேவதைகளின் மூலமாக தேவதைகள் கொடுக்கும் பலன்களை அடைகிறான் பிளஸ் அதிகபட்சம் என்ன பலன் அடைவான் அந்த தேவத்தையே அடைவான் அதிகபட்சம் அந்த தேவத்தையை அடைவான் அந்த தேவத்தையினுடைய சுரூபத்துடன் ஐக்கியமாவான் முருகர் கும்புறவன் முருகன் ஆகலாம் பிள்ளையார் கும்புறவன் பிள்ளையார் ஆகலாம் அந்த மாதிரி தேவத்தையே அவன் வந்து அடைக்கலம் புகுந்து தேவத்தையுடன் இணைந்து கரைந்து ஐக்கியமாகலாம் இதுதான் அதிகபட்ச படம் கதில் விழுதா ஆமா எப்படி இருந்தாலும் நானும் இல்ல அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பும்போது காதல் விடாது பார்ப்போம் அப்படி அடையலாம் அப்போ இதுல பார்த்தா இந்த வகையில பார்த்தா தேவத்தா தேவத்தா தேவத்தால்னு எந்த தேவத்தை வழிபட்டாலும் அந்த தேவத்தை கொடுக்கும் பலன் அப்புறம் அந்த தேவத்தையை அடைதல் இதுதான் முடியும் அது வந்து முருகராக இருந்தாலும் அல்லாவாக இருந்தாலும் இயேசுவாக இருந்தாலும் ஏதாவது கிருஷ்ணராகவே இருந்தாலும் இப்போ இந்த வரைக்கும் பொருள் இதுதான் இதுவே தெரியாமல் கிருஷ்ணனை வழிபடு கிருஷ்ணனை வழிபடுனா என்ன ஆகும் இவர் அதிகபட்சம் கிருஷ்ணரை வழிபட்டால் வரக்கூடிய கர்ம பலன்களை அடையலாம் பிரார்த்தனை பலன்களை அடையலாம் அல்லது கிருஷ்ணரோட ஐக்கியமாகலாம் அப்போ கூட இறைவனோட முடியாது முடியும் அதிகமான கிருஷ்ணரோட தான் போகலாம் அப்படி பார்த்தா கிருஷ்ணரும் ஒரு தேவத்தா சரி இதில் தேவத்தானா என்னன்னு புரிஞ்சுக்கணும் தேவத்தானா எல்லா கட்டமைப்புகளும் தேவத்தான்னு சொன்னோம் சரிங்களா இது கொஞ்சம் இன்னும் ஒரு ஸ்டெப் தேவத்தை பற்றி எக்ஸ்ட்ரா புரிஞ்சுக்கிறது இருக்கு அதையும் பேசிடலாம் அதாவது தேவத்தானா ஒரு கட்டமைப்பு ஒரு பர்டிகுலர் கெப்பாசிட்டி ஒரு காரியத்தை செய்யக்கூடிய கட்டமைப்பு அப்படி பார்த்தா ஒரு ஜீவனும் ஒரு தேவதா ஒரு ஒரு ஜீவனும் ஒரு தேவதா தான் அப்போ ஒரு புறாவுக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் ஜீவன் அதுவும் ஒரு தேவதா பாம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவன் அதுவும் ஒரு தேவதா மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவன் தேவதா செடி கொடிகளுக்குள்ள இருக்கிற ஜீவன் பாக்டீரியாவுக்குள்ள இருக்கிற ஜீவன் எல்லாமே தேவதா ஏன்னா அதுகிட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு கட்டமைப்பு இருக்கு கட்டமைப்புனா உடல் அமைப்பு சொல்ல பேக்கேஜ் அது சில நன்மையை கொடுக்க முடியுது சில தொல்லையை கொடுக்க முடியுது இன்னொரு ஜீவனுக்கு ஸோ அதனால் அது எல்லாமே ஒரு தேவதா எந்த ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் எந்த ஒரு கட்டமைப்பு எந்த ஒரு ஃபங்க்ஷன் இருந்தாலும் அதெல்லாம் ஒரு தேவதா அவ்வளோதான் அப்படி பார்த்தா ஒரு ஒரு ஜீவர்களும் ஒரு ஒரு தேவதா தான் அப்போது இந்த ஜீவன் இந்த அறிபவனும் ஒரு தேவதா தான் அவனும் ஒரு தேவதா அப்படி இன்னொன்று என்ன புரிஞ்சுக்கணும்னா ஒரு ஒரு சக்தியுமே ஒரு ஒரு தேவதா இப்போ இசை வந்து என்னை மயக்குது ஒரு இசைப்பிரியன் இருக்கான் அவனை வந்து இசை இழுக்குது எக்ஸாம் நேரத்தில் போய் மியூசிக் கான்சர்ட்டில் போய் உட்காந்துருக்கிறான் இசை அரங்கத்தில் போய் உட்காந்துட்டு இசை கேட்டுக்கிட்டு இருக்கிறான் ஏ போய் படிக்கலைன்னா என்ன சார் பண்ணுறது நான் கொஞ்சம் கேட்டு போயிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கு அப்படி பார்த்தா இவனை பொறுத்தவரை அந்த இசையும் ஒரு தேவத்தை என்ன இவனை ரூல் பண்ணுது இவனுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது கொடுக்க முடியுது அதே போல் இன்னொரு சிக்கலையும் கொடுக்குது எக்ஸாமுக்கு படிக்க முடியல அப்போ ஒரு இசை ரெண்டு வேலையும் செய்யும் ஒரு நன்மை செய்து ஒரு தொல்லை செய்து அப்படிங்கிறப்ப அது ஒரு தேவத்தை ஏன்னா இவனை ஆட்சி பண்ணுது அப்படி எந்தெந்த கட்டமைப்புலாம் நன்மையையோ தொல்லையையோ செய்ய முடிகிறதோ அது எல்லாமே தேவத்தை தான் தேவத்தை என்ன சொன்னால் ஏதோ முருகர் அப்படி மட்டும் இல்லை அப்படி பார்த்தா இங்கே இருக்கக்கூடிய ஆடு மாடு கோழி கொக்கே தேவத்தைன்னு சொல்லும்போது இயேசு அல்லலாம் தேவதாவாங்கன்னு கேட்டால் அப்புறம் என்ன சொல்கிறது ஆமாம் தான் எல்லாம் தேவத்தை தான் கிருஷ்ணர் ராமர்லாம் தேவத்தாவன்னா ஆமாம் இது இப்போ இன்னொரு கேள்வி வரும் சரி அவங்கெல்லாம் இல்லையே டிக்கெட் வாங்கிட்டாங்களே அவங்கெல்லாம் இல்லையே இப்போ டிக்கெட் வாங்கிட்டாங்களேன்னா அவங்க டிக்கெட் வாங்கினா கூட அவங்க இப்போ ஆட்சி பண்ணுறாங்களா இல்லையா உலகத்தையோ மக்களையோ அல்லது குறைந்தபட்சம் உன்னையோ ஒரு கருத்து ரீதியாக உன்னை ஆட்சி பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்க்கணும் ஆமாம் சார் ஆட்சி பண்ணுறாங்க அப்போ அவங்க தேவதை இப்போ திருவள்ளுவர் ஆகட்டும் இல்லை அகஸ்தியர் ஆகட்டும் தேவதாவா இல்லைன்னா தேவதா என்ன உன்னை ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க அவங்க இருக்காங்களே முக்தி அடைஞ்சு கடவுளோட ஐக்கியமாக இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திருவள்ளுவர்னு வச்சுங்களேன் இப்போ திருவள்ளுவருடைய ஆவி ஒன்றும் தனியாலாம் கிடையாது இருக்கலாம் நமக்கு தெரியல அவர் முக்தி அடைஞ்சாதான் இல்லையான்னு நமக்கு தெரியல ஒருவேளை முக்தி அடைஞ்சிட்டாரு வச்சுப்போம் பை திஸ் டைம் இவ்வளோ நல்லா அவர் அந்த பிரிவிலையோ அது அதுக்குள்ளே ஏதோ ஒரு பிரிவில் முக்தி அடைஞ்சிட்டாருன்னு வச்சுப்போம் முக்தி அடைஞ்சிட்டாரு இப்போ அந்த ஜீவன் இல்லைன்னா கூட அந்த திருவள்ளுவருங்கிறவரு நமக்கு தேவதா ஏன்னா அந்த கட்டமைப்பு நமக்கு எதையோ சொல்லி சொல்லி அதுக்கு ஒரு பவர் இன்னமும் இருக்கு அட்லீஸ்ட் நினைவாவது இருக்கு நம்ம அதை எடுத்துக்கிறோமோ இல்லையோ அதை படிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம் படிக்கிறதுலயும் ஒருத்தன் தப்பிக்கலாம் நினைவாவது இருக்கு அப்ப நினைவு இருக்கிற வரைக்கும் அவனுக்கு அந்த தேவதா இருக்கிறது அவ்வளவுதான் இதுதான் தேவதாங்கிறது ஒரு கட்டமைப்பு அப்போ ஒரு ஒரு தேவதாவும் வேறு வேறு லெவலில் இருக்கிறாங்க சில பேர் ஃபுல் மேனிஃபெஸ்டேஷனோட இருக்கிறாங்க இப்போ அக்னி தேவதாங்கிறவங்கலாம் அக்னி தேவத்தாலாம் முன்னாடி இருந்தால் டிக்கெட் வாங்கிட்டாங்க நினப்பு மட்டும் இருக்க கிடையாது அக்னியில் போய் கை வச்சா சுட்டுருது ஸோ அவருக்கு இருக்கிற திருவள்ளுவர் தேவதா தேவதாவுடைய எக்ஸிஸ்டன்ஸ் அந்த பக்கம் இருக்கும் இல்லையோ எனக்கு இருக்கிறது அப்போ எனக்கு இருக்கிறதுனாலே தேவதா இருக்கிறது என்ன அளவில் இப்போ பல பேருக்கு இருந்தால் பல பேருக்கு இருக்கிற அளவில் இருக்குது இப்போ யாருக்குமே இல்லை எனக்கு மட்டும்தான் ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குன்னா அது என்னை ஆட்சி செய்கிறதுனா அது எனக்கு ஒரு தேவத்தா அது என்னை ரூல் செய்கிறது அவ்வளோதான் அப்படி தேவத்தா என்பதை இந்த கண்ணோட்டத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருத்தையும் சேர்க்க வேண்டும் அப்பதான் தேவத்தாங்கிறத சரியாக புரிஞ்சுக்கலாம் அதாவது என்னென்னா மொத்தத்தில் தேவத்தாங்க என்னென்னா சொல்லுமா சொன்னால் ஒரு கெப்பாசிட்டி கெப்பாசிட்டியின் கட்டமைப்பு அது சில விஷயத்தை செய்ய முடிகிறது அது நம்முடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து கண்ணோட்டத்திலேருந்து நன்மைன்னு இருக்கலாம் தொல்லைன்னு இருக்கலாம் அது கணக்கு கிடையாது எதையோ செய்ய முடிகிறது அட்லீஸ்ட் நினைக்க வைக்கவாவது முடிகிறது அப்படின்னா அது ஒரு தேவா தேவதா தேவன் தேவர் தேவி எப்படி சொன்னாலும் சரி அப்படி அப்போ கிருஷ்ணர்னு சொன்னாலும் கிருஷ்ணருங்கிறது ஒரு தேவதா ஏன்னா இந்த ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த தேவகி புத்திரன் இந்த தேவைக்கு புத்திரன் ஒரு தேதிக்கு முன்னாடி இருந்ததில்லை ஆனால் அந்த தேதிக்கு முன்னாடி இறைவன் இருந்தார் கரெக்ட் விட விழுந்தார் சரி சரி சரி சரி சரி சரி சரி அப்போ அந்த கிருஷ்ணர் வந்து ஒரு தேவத்தை தான் அப்புறம் இன்னொன்று புரிஞ்சுக்கணும் தேவதாக்களும் வாழ்க்கையிலே உடையவர்கள் எல்லா வரையறையும் இருக்கு அவங்க கால தேச விஷய வரையறை தேவதாவுக்கு இருக்கு தேவதாவும் கால வரையறையற்ற நிலையானவர்கள்லாம் கிடையாது ஒரு காலத்தில் இருக்கிறாங்க ஒரு காலத்தில் இல்லாமல் போயிடுவாங்க உதாரணமாக பிரளயத்துக்கு பிறகு தேவர்களும் இருக்க மாட்டாங்க ஆனால் இறைவன் இருப்பார் எல்லாம் இறைவன் ஐக்கியமான பிறகு தேவர்களே கிடையாது அப்புறம் தேவதாக்களே ஜீவர்கள் தான் இது சுப்பிரமணிய ராமசாமியாக இருந்தவங்க தான் பிறகு வந்து தேவதாக்கள் ஆக்குறாங்க ஆகி திரும்ப மோட்சம் அடையணும் மோட்சம் அடைஞ்ச பிறகு அந்த ஜீவன் போயிடுவார் அப்புறம் அந்த பொசிஷனுக்கு அந்த அக்னி தேவனுங்கிற பொசிஷன் அந்த வாயு தேவனுங்கிற பொசிஷனுக்கு வேற ஒரு ஜீவன் வருவார் அதனால தேவதாக்களே நிலையானவர்கள் கிடையாது தேவதாக்களே ஜீவர்கள் தான் ஒரு ஒரு தேவ தேவனும் ஒரு ஒரு ஜீவன் உதாரணத்துக்கு பிரம்மாஜி பிரம்ம தேவன்கிறவர் இந்த உலகத்தை சிருஷ்டி பண்றவர் இந்த பிரம்ம தேவன்கிறவரும் வந்து முன்னாடி ஜீவனாக இருந்தவர் தான் மனிதன் இப்போ அந்த பொசிஷனில் இருக்கக்கூடிய ஜீவன் முன்னாடி மனிதனாக இருந்து இதுக்குள்ள தாபங்கள் யாகங்கள் இதையெல்லாம் நல்லபடியாக செஞ்சு வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள இந்த கடமைகள் ரிச்சுவல்ஸ் எல்லாம் சரியாக செஞ்சு வாழ்க்கையே தவமாக வாழ்ந்தால் அது என்னென்னலாம் செய்யணும்னு இருக்குது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு எப்படியெல்லாம் ஒருத்தன் வாழ்ந்தால் அவன் வந்து மரணத்துக்கு பிறகு பிரம்மதேவனாக முடியும் அப்படின்னு பிரம்மதேவனாகணும்னா என்ன செய்யணும் இந்திரன் ஆகணும்னா என்ன செய்யணும் இப்படி ஒரு ஒரு தேவதாவுக்கும் அந்த வழிபாட்டு முறைகள் இருக்கு அந்த முறைகளை செஞ்சாக்க அவன் அதை ஆக முடியும் அப்படி கலியுகத்துலலாம் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது சத்தியயுகத்தில் பிறந்தால் ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஆகணும்னு நமக்கு யாருக்கா ஆசை இருந்திருந்தா இப்போ ஆசைப்பட்டோம்னா அடுத்த சத்தியயுகத்தில் நம்ம பிறந்தோம் அதெல்லாம் கடைபிடிச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து திருமணனாவோ இந்திரனாவோ இதெல்லாம் ஆக முடியும் பேசணும் கேமரா நான் வச்சாச்சு வச்சாச்சு ஆரம்பத்திலேயே வச்சு இன்னும் ஒன் தேர்ட்டி ஃபோர் மினிட்ஸ் இருக்கு இன்னும் நூற்றி முப்பத்தி நாலு நிமிஷத்துக்கு இருக்குதாம்மா அப்போ இன்னைக்கு ஓட்டிடலாம் இன்னைக்கு ஓட்டிடலாம் இந்த நாளைக்குள்ளே ரெடி பண்ணிடுறேன் அப்படி இதெல்லாம் இந்த ஜீவர்கள் தான் அந்த பொசிஷனில் இருக்கிறாங்க இப்போ பிரம்மதேவன்னா ஒரு பெரிய இவர் சிவர் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இந்த இந்த மாதிரி புறாவா காக்காயா மனுஷனா சுத்திட்டு இருந்தவர் அந்த தவங்களின் புண்ணிய புலத்தினால் இப்போ வந்து பிரம்மதேவனா இருக்காரு இந்த பிரம்மதேவன் முக்தி அடைஞ்சாச்சுன்னா இவருடைய அவருடைய நூறு வருஷம் சொல்லப்பட்ட கணக்குப்படி அவர் பீரியட் முடிஞ்சதுன்னா அவர் கடவுளோட ஐக்கியமாயிடுவார் அதுக்கப்புறம் வந்து வேற ஒரு ஜீவன் அந்த பொசிஷன் போவார் இப்போதைய வரைக்கும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சாஸ்திரத்துலன்னா வேறு புராணங்களில் ஞானிகளால் சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா அடுத்த பிரம்மதேவன் பொசிஷனுக்கு இப்போ ஒருத்தர் ஏற்கனவே ஆல்ரெடி வெயிட்டிங் நமக்கு தெரிஞ்சவர் ஹனுமன்ஜி ஹனுமன் தான் அடுத்த பிரம்மாங்கிற பொசிஷன் வர போகிறவர் அப்படி அப்படியே இதெல்லாம் பொசிஷன் அக்னிதேவனும் அப்படிதான் அடுத்தடுத்த ஜீவர்கள் யார்கிட்ட தவ வலிமை இருக்கு அந்த புண்ணிய இருக்கோ அவங்க வந்து அந்த பொசிஷன் வந்துருவாங்க இந்த அக்னிதேவா மோட்சம் அடைந்தார் அப்படி பார்த்தா கிருஷ்ணரும் அப்படிதான் கிருஷ்ணரும் ஒரு தேவத்தா இவங்கெல்லாம் கால வரையறைகள் உள்ளவங்க ஏன்னா கிருஷ்ணர் ஒரு தேதிக்கு முன்னாடி இருந்ததில்லை இப்ப இருக்கிறாரா இல்லையானா இருக்கிறாரு எங்க நம்ம அறிவுல இருக்கிறாரு நம்மளை ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு இந்த புத்தகத்தை கொடுத்து உட்காந்து படிங்கிட்டாரு அதனால இப்போ அதனால் கால வரையறையை உடையவர் இப்போ கிருஷ்ணருங்கிறக்கூடிய தேகம்தான் கிருஷ்ணர்னு வச்சுக்கிட்டோம்னா அவன் எப்போயும் டிக்கெட் வாங்கியாச்சு இப்போ அதனால் அந்த தேகத்தையுடைய அந்த உருவம் தான் கிருஷ்ணர் இவரை தான் வழிபடணும்லாம் சொன்னால் நம்ம சிக்கலில் மாட்டிப்போம் எப்படி இருந்தாலும் அந்த கிருஷ்ணர் வந்து மகாலட்சுமி கிடையாது அந்த கிருஷ்ணர் வந்து அக்னி கிடையாது அந்த கிருஷ்ணர் வந்து ஒரு கம்ப்யூட்டர் கிடையாது ஸோ இது இதில் எதுவுமே அந்த கிருஷ்ணர் கிடையாது அப்படின்னு என்னாச்சு அந்த கிருஷ்ணரும் வரையறைக்கு உட்பட்டவர் ஆயிடுறாரு அப்படியே ஒருத்தர் வந்து கிருஷ்ணரையே தெய்வமாக வழிபட்டு கொண்டிருந்தாலும் அவன் கிருஷ்ணரையுடைய கிருஷ்ணருடன் வேணால் ஐக்கியமாக முடியும் அவ்வளோதானே தவிர மற்றபடி இறைவனுடன் ஐக்கியமாகுதல்னு சாத்தியம் இல்லாமல் போயிடும் அப்போ செஞ்சு எல்லாம் வேஸ்ட் வேஸ்ட் கிடையாது அட்லீஸ்ட் இந்த புலனாவது கிடைக்குது அதனாலதான் தான் இந்த இடத்துல மத்பக்தா அப்படின்னு சொல்லும் பொழுது கிருஷ்ணர் சொல்ல முடியாது இறைவனுக்கு தான் சொல்ல முடியும் ஏன் கிருஷ்ணர் சொல்ல முடியாதுன்னா கிருஷ்ணரும் ஒரு தேவதாங்கிற கணக்கில் தேவான் தேவைய ஜெயந்தின்னு தேவர்களை வழிபடுபவர்களுடைய கணக்கு என்னன்னு முன்னாடியே செட்டில் பண்ணி முடிச்சாச்சு இந்த ஸ்ரீகிருஷ்ணாவும் ஒரு தேவதான்னு வச்சுக்கிட்டா இண்டிவிஜுவல் பர்சன்னாலே தேவதா அப்போ ஸ்ரீகிருஷ்ணர் ஒரு தனிநபர் இவருக்கு பிறந்தவர் அப்படிலாம் கணக்கில் கொண்டு வந்துச்சுன்னா அவங்களாம் தேவதா தான் ராமாவும் ஒரு தேவதா தான் அந்த நரசிம்மத அவதாரமும் ஒரு தேவதா ஒரு ஒரு அவதாரங்களும் ஒரு ஒரு தேவதா தான் ஏன்னா ஒரு பர்டிகுலர் ரூபத்தில் மேனிஃபெஸ்டேஷன் ஆயிடுச்சு மேனிஃபெஸ்டேஷன் என்ன தோற்றத்துக்கு வருதல் சின்னாலே அது ஒரு தேவதா தான் இறைவன் தோன்றுவது கிடையாது எல்லா தோற்றங்களுமாக இருப்பவர் அந்த ஸ்டேட்டஸில் தான் ஒரு இறைவன் ஆனால் அதே இறைவன் ஒரு ரூபத்தை எடுத்துக்கிட்டு அப்பியரன்ஸ்க்கு வந்தாச்சு காட்சிக்கு வந்தாச்சுன்னா அந்த காட்சிக்கு பேர் தான் தேவதா அப்படி பார்த்தா இங்கே இருக்கிற சுப்பிரமணி குப்பிரமணி எல்லாருமே ஒரு தேவதை ஏன்னா இறைவன் எடுத்த வேஷம் தான் அப்போ இந்த ஸ்ரீகிருஷ்ணருங்கிற வேஷமும் ஒரு தேவதா ஒரு காட்சி எடுத்தாச்சு அவதாரம் தான் கூட காட்சி எடுத்தாச்சு அப்ப தேவத்தானா தான் அந்த தேவத்தையை வழிபட்டால் அதனுடைய முடிவு என்னங்கிறத மூன்றாவது பதத்தில் சொல்லி கணக்கு தூக்கி ஓரமாக வச்சுட்டார் இப்ப சொல்றாரு என்னை பக்தி செய்த பக்தன் என்னை அடைகிறான்னு சொன்ன என்ன அர்த்தம் இப்போ அது வந்து தேவதா கணக்கு கீழே வர முடியாது இறைவன்கிற நிலைமையில இருந்தா பேசிட்டு இருக்காருங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்புறம் இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் இந்த ரிஷிகள்லாம் எதுவுமே சொல்லி வச்சு எங்கேயுமே ஸ்ரீ கிருஷ்ண உவாச்சன்னு சொல்லலை ஸ்ரீ பகவான் உவாச்சனை தான் சொல்லியிருக்கிறாரு அதுலேருந்து அதையும் நம்ம சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கிட்டு புரிஞ்சுக்க வேண்டியது தான் இந்த இப்போ நாடகங்களாக இருக்கட்டும் படங்களாக இருக்கட்டும் இந்த உபதேசங்கள் மகாபாரதம் பார்க்கும்போது பகவத்கீதை சொல்லும்போது கிருஷ்ண உருவத்திலிருந்து அவர் வந்து தசவாதாரம் அந்த உருவம் எடுத்து தான் சொல்கிற மாதிரி எல்லா இடத்தையும் காட்டுறாங்க எந்த ஒரு இது வரைக்கும் நான் பார்த்த பிக்சர்ல கிருஷ்ணராக இந்த உபயோகம் பண்ணுற மாதிரி இல்லை ஒரு அந்த உருவம் மாறிடும் மாறி அந்த கை காடு சங்க சக்கரை எல்லாம் வச்சு வச்சு அது அங்கேருந்து உபதேசம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஸோ நான் தான் இந்த உருவத்தில் இருக்கிறேன் அப்படி அப்போ இந்த உபதேசம் வந்து கிருஷ்ணன் சொன்னதாக இல்லை இல்லை ஆமாம் அப்படி சொன்னதாக தான் எடுத்துக்கணும் இறைவன் சொன்ன அப்படி தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க இறைவனும் அப்படி தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அதே மகாபாரதத்தில் மீதி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ண உபச்சன்னு வருது பகவத்கீதைக்குள்ளே வந்துச்சுன்னா சரி பகவான் வாட்சன் வருது இதெல்லாம் யோசிக்கணும் இதெல்லாம் யோசிக்கிறதே பாட்டுக்கு நம்ம பரவாயில்ல இப்படிலாம் சொல்கிறதுனால தான் நமக்கு இதை பற்றி கொஞ்சம் ஆழமாக சர்ச்சை பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது நமக்கு கொஞ்சம் அறிவு தெரிய அதே மாதிரி அவதாரத்துக்கும் இந்த மாதிரி இதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா அவதாரங்கிறது மனித சரீரம் எடுத்த ஒரு சக்தி இல்லைங்களா ஏதோ ஒரு சரீரம் ஏதோ அப்போ அவங்களுக்கு வந்து மற்ற சக்திகள் மாயங்கள் எல்லாமே பாசிபிள் ஆனால் நெடுநாள் வாழ்க்கைங்கிறது இந்த சரீரத்துக்கு என்ன கட்டுப்பாடு இருக்கோ அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள தான் வாழ்ந்தாங்க அவ்வளோதான் அதுக்கு வர நோய் வரதான் செய்யும் அதுக்கு வரக்கூடிய இது வர அதுக்குள்ளே இல்லை அது வயசாக தான் செய்யும் இறந்து போக தான் செய்வாங்க அப்படிங்கிறது வந்து இது ஒரு கான்செப்ட் ஏன்னா ஸ்ரீகிருஷ்ணருக்கும் வயசாயிருக்கு குழந்தையா இருந்தார் அப்புறம் சிறுவனானார் அப்புறம் இளைஞனானார் அப்புறம் வயசாயிருக்கு அப்புறம் என்னென்னா அவருக்கும் ஒரு அம்பு குத்தி இறந்து போகிறாங்க கடைசியாக ஸோ இது எல்லாமே வந்து மனித எல்லா நேர்த்திகளும் அவருக்கும் உண்டு அவருக்கும் ஃபிட் ஆகுது பட் uh, உள்ள இருக்கிற சக்தி வந்து ஒரு இறைவன் சக்திங்கிறனால அதுக்கான மாயங்கள் அதெல்லாம் நடக்குது அந்த சக்திகளும் மனிதர்கிட்ட ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஒரு விசேஷ சக்தி இருக்கிறத பார்க்கணும் அதுக்குள்ள அவர்கிட்ட அவதாரங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ்ட்ரா இருக்குது அவங்க ஒரு ரூலிங் பவர் இயற்கையில் உள்ள நடக்கிறது சொல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கு வந்து அப்படி என்னுடைய பக்தர்கள் என்னையே அடைகிறார்கள்னு சொல்லும்போது இறைவனை அடைகிறார்கள் இறைவனை வழிபட்டவர்கள் அதுலேருந்து தான் இதில் இதை இதில் தான் இன்னொன்று சூக்ஷமாக சொல்கிறாரு தேவத்தான்னு சொன்னால் எந்த ஒரு கட்டமைப்புமே கணக்கில் வரும் எந்த கட்டமைப்பை ஒருவன் வாழ்க்கை லட்சியமாக வைத்து கொண்டு வாழ்கிறானோ உயர்வாக பார்த்து கொண்டு மதிக்கிறானோ அந்த நிலையை அவன் அடைந்து விடுகிறான் ஒருவேளை இறைவனே அந்த ஸ்டேட்டஸ்ல வச்சார்னாக்கா இவனே இறைவனாக ஆகிவிடுகிறான் அல்லது இறைவனை அடைகிறான் மோட்சத்தை அடைகிறான் இதை தான் வேறு இடங்களில் சொல்கிறாங்க சுருக்கமாக நீ எதை நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய் எதை நினைக்கிறாயோன்னா இப்போ நான் வந்து ஊதுபத்தியை நினச்சேன் நான் ஊதுபத்தி ஆயிடலையே அப்படின்னா இது ஒரு கேள்வி எதை உயர்வாக மதிக்கிறாயோ அந்த நினைக்கிறாயோன்னா உயர்வாக மதிக்கிறாயோ எதற்கு நீ உன் வாழ்க்கையில் முக்கியத்துவத்தை கொடுக்கிறாயோ எதை சிறப்பாக பார்க்கிறாயோ எதை அடைய வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அதை அடைவாய் அதுவாக மாறுவாய் அப்படி அப்படி இது வந்து இந்த இடத்துல எதை நினைக்கிறாயோ அதுவாக ஆவாய்னா எதை உயர்வாக நினைக்கிறாயோ எதை மதிக்கிறாயோ அப்படின்ட்டு அர்த்தம் அதனால தான் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் எதை மதிக்கிறதுங்கிறது எதை மதிக்கிறதுங்கிறத தவறு நடந்துடுச்சுன்னா நம்ம வந்து அது தவறான விஷயமா இருந்தால் கூட அந்த ட்ராக்குக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சில நேரங்களில் பழைய புண்ணிய பலம் அல்லது பழைய ஆசைகள் மதிப்புகள் காரணத்தினால உயர்ந்த விஷயத்துல நாட்டம் இப்போ இருக்கு மதிப்பு இருக்கு அல்லது உயர்ந்த விஷயத்துல எதிர்காலத்துல நாட்டம் வர்றதுக்கான பேக்கேஜ் இருக்கு இன்னும் வெளிப்படாம இருக்கு இப்போ இந்த நிலைமையில நான் என்ன பண்றேன்னா வேறு ஒரு தவறான அல்லது தாழ்ந்த அல்லது முறை இல்லாத அல்லது சிறிய விஷயத்தை நான் உயர்வாக நினைக்கிறேன் மதிக்கிறேன் அதை தான் நான் இப்போ வெறி பிடிச்சு பிடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் நான் வந்து அந்த மாதிரி ஆயிடுவேனா அப்படின்னா எந்த அளவுக்குன்னா இப்போ அது அதனுடைய ஃபோர்ஸ் எண்பது பாயிண்ட்னு வச்சுப்போம் எது உயர்ந்த விஷயத்துக்கு என்னை இழுக்கக்கூடிய சக்தி எண்பது பாயிண்ட் என்னுடைய பேக்கேஜில் இருக்கு இது ஒரு இருபது பாயிண்ட்னா அப்போ அந்த எண்பது மைனஸ் இருபது அறுபது ஆகும் இப்போ இது முழுக்க திருப்ப முடியாமல் இருக்கலாம் திருப்புற அளவுக்கு சக்தி இல்லை ஆனால் அந்த எண்பதுலேருந்து கொஞ்சம் கீழே இழுத்து போடுறதுக்கு இதுக்கு சக்தி இருக்கு எண்பது பாயிண்ட் உயர வேண்டிய நான் இது கொஞ்சம் இழுத்து போடுறதுனால நான் அறுபது பாயிண்ட் உயரும் ஒருவேளை இது தொண்ணூறு ஆச்சுன்னா அதை போட்டுட்டு இந்த பக்கம் தொண்ணூறு போயிருக்க மாட்டேன் ஏன்னா அதுவும் ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டு இருக்கு இதுவும் ஒரு பக்கம் எடுத்துட்டு கூட்டி கழிச்சு பார்த்தா கடைசியாக பத்து பாயிண்ட்டு நான் வந்து கீழே விடுறேன் அந்த மாதிரி அது அதனுடைய சக்திக்கு வேலை செய்யும் இது இதனுடைய சக்திக்கு வேலை செய்யும் அதனால விஷயங்களை தேர்ந்தெடுப்பவன் முதல்ல சரியான விஷயங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் மதிக்கும் பொழுது புகழும் பொழுது எப்பயுமே சரியான விஷயங்களை புகழ வேண்டும் தவறான விஷயங்களை புகழ்ந்துச்சுன்னா என்ன ஆகிடும்னா அது நம்ம மைண்டில் உட்காந்துக்கிட்டு அது நம்மளை அந்த அளவுக்கு கீழே எடுத்து போட்டுடும் அப்படி அதனால தான் ஒரு விஷயத்துல எப்போ மதிப்பு வருது உயர்வாக பார்க்கறது வருது அப்படின்னு பார்க்கணும் அதை ஆராய்ச்சி பண்ணுன்னா எதை நம்ம திரும்ப திரும்ப கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம் அது உயர்வாக சொல்லி கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்புறம் எதை பல பேர் மதிக்கிறாங்கன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ அது சரியா தப்போ அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது நம்ம மனசு என்ன ஆகுதுன்னா அதுவும் கேட்ச் பண்ணிக்கும் அந்த தன்மையை கேட்ச் பண்ணிக்கன்னா நம்ம மனசுக்கும் காப்பி அடிக்கிற தன்மை இருக்குது எப்படின்னா இப்போ இந்த பொருள் இருக்குது இந்த பொருள் வந்து உஷ்ணத்துக்கு பக்கத்தில் வச்சிருந்தா இது உஷ்ணமாகுது குளிர்ச்சிக்கு பக்கத்தில் வச்சுருந்தா இது குளிர்ச்சி ஆகிடும் கரெக்ட் அது மாதிரி தான் மனசு எந்த சூழ்நிலையில் இருக்கோ அந்த சூழ்நிலையோட அப்படியே போயிடுது இப்போ நம்ம இங்கே பிறந்ததுனால நமக்கு இட்லி பிடிக்குது பொங்கல் பிடிக்குது சட்னி சாம்பார் பிடிக்குது கரெக்ட் இதே அமெரிக்காவில் பிறந்திருந்தா இல்லை எனக்கு இட்லி தான் எனக்கு பொங்கல் தான் வேணும்னு சொல்ல மாட்டேன் அவனுக்கு இட்லி பொங்கல்னா என்னன்னே தெரியாது ஸோ அங்கே அங்கே பிறந்திருந்தா நமக்கு என்ன அங்கே பிறந்திருந்தா நூடுல்ஸ் வேணும்னு போயிட்டு இருப்போம் ரொட்டி வேணும் அது என்ன பிரெட் வேணும் சாஸ் வேணும்ட்டு போயிட்டுருக்கோம் அப்போ இந்த மனம் வந்து எங்கே இருக்கிறதோ எங்கே வைக்கப்பட்டதோ அதுடன் ஐக்கியமாகிக் கொள்கிறது அந்த தன்மை அந்த டெக்னிக் படி தான் தேவன் தேவையை ஜோயாந்தி மத்பக்தா மாம் யாந்தி என் பக்தன் என்ன அழைக்கிறான்றது இந்த டெக்னிக்ல தான் மனசை கொண்டு போய் எங்கே வைக்கிறோமோ அது அப்படியே ஐக்கியமாக ஆரம்பிச்சிருக்கோம் அப்போ அப்போது நம்ம எங்கே வைக்கிறோமோ அது மேலே உயர்ந்த மனப்பான்மை வருது அது மேலே நாட்டம் வருது அப்படியே அதோட சாயுஜ்யம் அல்லது இணைப்பு வந்துடுது அப்போது இந்த மனதை வைக்கும் இடத்திலேயே கவனமாக இருக்கும் எந்த அளவுக்கு வந்து ஆரோக்கியமான சூழ்நிலை அப்படின்னு நம்ம எதை புரிஞ்சுக்கிட்டோமோ அதில் வைக்கிறது தான் நல்லது ஆனால் இதில் இன்னொரு கேள்வி வருது என்ன சரி சார் ஒருத்தர் ஒருத்தர் சொல்கிறாங்க அவங்க தான் சரி அவங்க சிந்திக்கிறது தான் சரின்னு இதில் நான் எது சரின்னு கண்டுபிடிக்கிறது இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இந்த பேச்செல்லாம் கேட்குற சூழ்நிலையில வச்சுக்கோ இந்த கருத்துக்களெல்லாம் கேளு நல்லதுன்னு இன்னொருத்தர் சொல்கிறே இதெல்லாம் கேட்டு வீடாக போயிடாத வாழ்க்கையில் ஏமாந்து போயிடாதுங்கிறாரு இப்போ நீங்கள் சொல்கிறது சரியா அவர் சொல்கிறது சரியா அப்படின்னா என்ன செய்யுது இந்த இடத்துல நீ உன்னுடைய அறிவை பயன்படுத்தி வேற வழி கிடையாது சரி என்னுடைய அறிவை நான் பயன்படுத்தி அவர் சொல்கிறது தான் சரி அப்படின்னு நான் முடிவு பண்ணுறேன் அவர் என்ன சொல்கிறாருன்னா உங்கள் வகுப்புக்கு போகக்கூடாது டைம் வேஸ்ட்டு உங்க பேச்செல்லாம் கேட்டால் வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாது வீணாக போயிடுவோம் இப்படிலாம் ஏமாந்து போகாதங்கிறாரு என் மனசாட்சிக்கு அது சரின்னு தோணுது இப்போ நான் என்ன செய்யட்டும் நீங்க சொல்லுங்க அப்படின்னா உன் மனசாட்சிக்கு என்ன சரின்னு தோணுதோ அதையே செய் இல்லை நான் ஒரு வேளை ஏமாந்து போயிட்டேன்னா அதுக்கு அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அவங்கவுங்க மனசாட்சிக்கு விரோதமாக வாழ வேண்டிய அவசியம் கிடையாது சரி நான் வாழறது தப்பாக இருந்தால் என்னை பொறுத்தளவில் நீ அப்படி வாழ்ந்த தப்பு கிடையாது வாழ்ந்து ஆனால் கவர்மெண்ட் தப்புன்னு சொல்லுது அது என்னமோ நீ ஃபேஸ் பண்ண அது எனக்கு தெரியாது கவர்மெண்ட்டை பொறுத்தளவில் என்னையே தப்பு சொல்லிட்டு தான் இருக்கு அதனால ஒன்று தப்பு சொல்றதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது உன் மனசாட்சிக்கு எது சரின்னு தோணுதோ அப்படி வாழ்ந்துட்டு ஒருவேளை நான் அப்படி வாழ்ந்து விரயமாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு நான் கொஞ்சம் யோசிக்கிறேன் கொஞ்சம் யோசிக்கிறேன் நான் கொஞ்சம் யோசிக்கிறேன் சார் இந்த இடத்துல தான் புண்ணியம் இந்த யோசிக்க வெளியே கைவிடுங்க இவன் என்ன முடிவு எடுக்கணுங்கிறதுல புண்ணிய படம் வேண்டும் அதனாலதான் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் என்னன்னா நீ இந்த கருத்தை எடுத்துக்கிறதா எடுத்துக்க வேண்டாமான்னு பண்ற ஆராய்ச்சி பண்றதுக்கு பதிலாக பெட்டர் புண்ணியத்தை சம்பாதி புண்ணியம் இருந்ததுன்னா நீ எடுக்கிற முடிவு சரியாக புண்ணிய அது என் பேச்சை கேட்கறதா இல்லையா சாஸ்திர பேச்சை கேட்கறதா இல்லையா அவர் பேச்சை கேட்கறதா இல்லையாங்கிற கவலையே வேண்டாம் புண்ணியம் இருந்துச்சுன்னா புண்ணியம் இருக்கிற அளவுக்கு நீ சரியாக தான் முடிவு எடுப்ப என்ன பண்ணுறது அது சரியாக தான் உன்னை இழுத்துட்டு போகும் நீ வீணாக போக முடியாது நீ தாழ்ந்து போக முடியாது அப்படின்னா இப்போ பாருங்க இதுதான் ரொம்ப முக்கியமாக புண்ணிய பலம் தான் அப்படி பார்த்தா இன்னும் முக்கியம் நீ எதை நினைக்கிறாயோ அதுவாக ஆவாயின்னு சொல்லிட்டு அதனால் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் நினைப்பதையெல்லாம் உயர்ந்ததாகவே நினை அப்படின்னு சொன்னால் கூட அதை விட அது அந்த அட்வைஸ் தேவை அந்த கருத்தும் குழந்தை பருவத்தில் தேவை ஆனால் இன்னொன்று நம்ம புரிஞ்சுக்கணும் என்னென்னா ஒருவனுக்கு அதை விட இன்னும் முக்கியமான தீர்வு என்னென்னா புண்ணியத்தை சம்பாதிக்கிறது தான் ஏன்னா இவனுக்கு நல்ல விஷயத்தில் நாட்டம் வருதா இல்லையாங்கிறதே புண்ணியம் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்போ நம்ம சொசைட்டியை எங்கேயாவது ஒரு இடத்துல என்கரேஜ் பண்ணுறோன்னா ஊக்கம் கொடுக்குறோன்னா அது சீக்கிரமாக புண்ணியத்தை சம்பாதிக்கிறது தான் ஊக்கம் கொடுக்கும் அதுதான் அடிப்படை இன்னும் வேறு அது புண்ணியமே இல்லாதவன்கிட்ட கொண்டு போய் நீங்கள் நல்ல விஷயத்த சொன்னால் கூட அது வந்து விடலுக்கு இறைத்து நீர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அது முழுக்க விரைவாக போயிடும் அதுபோல் சொசைட்டியில் புண்ணிய பற்றாக்குறை இதான் வந்து இந்த கருத்துக்களெல்லாம் எடுத்துக்க விடாமல் தள்ளிட்டு அப்போ நம்ம வந்து குறைஞ்சபட்சம் முதல்ல புண்ணிய பாப்பத்தில் உள்ள கட்டமைப்பு விஞ்ஞான கட்டமைப்பு அதை காட்டணும் அதை காட்டியாச்சுன்னா என்ன ஆகுது அதுக்கப்புறம் அவனே வந்து அந்த உண்மையை பார்த்துட்டான்னா அந்த புண்ணிய பாப்ப கட்டமைப்புங்கிறது உண்மையை அது வேலை செய்யறதுங்கிறத பார்த்துட்டான்னா நம்ம பார்க்க அதுக்கப்புறம் அவனே மாற ஆரம்பிச்சிடறான் அவனே எப்படி மாறுறதுங்கிறது ஒரு வேலை தெரியலன்னா அங்கங்கள் லேசாக டச் பண்ணி கொடுத்தா போதும் ஆனால் மிகப்பெரிய அட்வைஸ் எல்லாம் இவன் சொல்ல ஆரம்பிச்சிருவா அதுக்கப்புறம் அவனுக்கு யாரும் சொல்ல வேண்டாம் அவனே புண்ணிய பாப்ப கட்டமைப்பு புரிஞ்சுக்கிட்டான்னா அதுக்கப்புறம் அவனே மாற ஆரம்பிச்சிருவான் அப்போ அந்த உண்மையை காட்டுவது தான் எஜுகேஷன் அதுதான் கண்ணை திறக்கிறதுங்கிறது எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் அப்படின்னு சொல்லும் பொழுது எழுத்தைன்னு சொல்லும் பொழுது என்ன நினச்சிக்கிறாங்க ஆனாவண்ணாவை அறிவித்தவன் ஏபிசிடியை சொல்லிக் கொடுத்தவன் நினச்சிக்கிறாங்க எழுத்தைன்னா தலையெழுத்தை நியத்திகளின் கட்டமைப்பை அதான் எழுத்துங்கிறது ஏன்னா எழுத்துக்கு ஏற்பதான் எல்லாம் நடக்கும் ஸோ எழுத்து எப்படி தலையெழுத்து எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நடக்கிறது இந்த தலையெழுத்துங்கிறது என்ன புண்ணிய பாப்பங்களின் கட்டமைப்பு ஸோ இந்த தலையெழுத்தை பற்றி ஒருவனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அவன் தான் இறையன் இல்லைன்னா நீ ஏபிசிடி கற்றுக் கொடு அவன் வந்து ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்குவான் ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்கிட்டு அப்புறம் ஒரு பெரிய அரசு பதவியில் இருந்துட்டு ஆயிரம் கோடி கொள்ளையடிச்சிருக்கான் இப்போ <laughs> நாட்டினுடைய ராணுவ ரகசியத்தெல்லாம் பாகிஸ்தானுக்கு வித்திருக்கான் இப்போ என்ன பண்ணுறது அவனும் தான் ஏபிசிடி கற்றுக்கிட்டான் அவனும் தான் யூனிவர்சிட்டி கோல்டு மெடல் வாங்கியிருக்கான் இப்போ இவன் தலையில இருக்கிற எழுத்து தான் இறைவன் தான் இவன் என்ன பண்றது இவனையும் நம்ம இறைவன் சொல்லிட்டு இவனுக்கு கோயில் கட்டினாங்க அதனால எழுத்துங்கிறது என்னன்னா ஏபிசிபி ஆனாங்கன்னா கிடையாது தலையெழுத்துங்கிறது தான் எழுத்து அப்படி அந்த எழுத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் அச்சா அப்படி இருபத்தி மூணாவது ஸ்லோகத்தை முடிச்சாச்சு இது ஒரு சின்ன இது சொன்னாங்க நம்மளுடைய பார்வை வந்து எல்லாமே படம் பிடிச்சி வச்சுருக்குது இல்லை அதுதான் மனசுக்குள்ளே போய் அது ஒரு எக்ஸாம்பிள் நான் இடத்துல கேள்விப்பட்டேன் நம்ம ஒரு பார்க் ஸ்ட்ரீட்டில் பார்க்கும்போது ஒரு மாடு போயிடுதுன்னா அப்போ மாடு போயிடுச்சு நான் பார்க்குறான் போயிடுச்சு இப்போ மாடு இல்லை ஆனால் இன்னொருத்தர் கேட்குறாரு இந்த இடத்துல மாடு போயிருக்கான்னு கேட்குறாரு அப்போ என்ன சொல்கிறாங்க இப்போ மாடு இல்லை ஆனால் அதனுடைய காப்பி மனசுக்குள்ள இருக்குது படம் பிடிச்சு அப்போ நான் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் படம் பிடித்து உள்ள வச்சுக்குது அதான் டேட்டா டேட்டா ஸோ அதை சொல்கிறாங்க அப்போ இது உண்மை இல்லை ஆனால் உருவம் தெரியுது கரெக்ட் கரெக்ட் கரெக்ட் அப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம மனசு பிடிக்கிற நல்ல விஷயங்களையும் முடிவெடுத்துக்கணும் அப்போ படம் பிடிக்கக்கூடிய சக்தி மனசுக்கு பார்வை மூலியமாக அப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய பார்வைகள் காட்சிகள் நல்லா இருப்பாருங்க ஸ்னாப் எடுத்து வச்சு உள்ள வச்சு வரிசையே எத்தனை டிவியோ போயிட்டே இருக்காது பாட்டு ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் அந்த ஒரு உருவத்தை பார்த்தா அவர் இப்படி தான் இருப்பாங்க இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு அதே உருவம் அப்படியே அந்த காட்சிகளை அப்படியே நம்ம மனசுக்குள்ள படம் பிடிச்சிருது இல்லாட்டினா நம்ம ரீகால் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது உண்மைதான் அப்புறம் என்னென்னா பல நேரங்களில் அது வந்து அது என்ன டேட்டா ஸ்டோர் ஆகிருக்குன்னு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கு சில நேரம் குழந்தை பருவத்தில் நம்ம பார்த்த காட்சியெல்லாம் இப்போ ஞாபகத்தில் இல்லை ஆனால் அதுவும் நம்மளை ரூல் பண்ணிடுது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு நபர் ஏன் இப்படி இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் முக்கியமான காரணம் அவர் குழந்தை பருவத்திலேருந்து என்னென்ன காட்சிகள் எல்லாம் பார்த்தாரு என்னென்னதெல்லாம் கேட்டார் அப்படின்ட்டு இதெல்லாம் சேர்ந்து தான் டிரைவ் பண்ணுறேன் இப்போ உதாரணமாக இப்போ ஒரு துப்பாக்கி இருக்குது துப்பாக்கியினுடைய நீளமான குழாய் வழியாக குண்டு போகும் அந்த குண்டினுடைய ஃபோர்ஸாக போகிற திசை இதெல்லாம் எத்தனையோ கட்டமைப்புகள் ரூல் பண்ணிட்டு இருக்கு உள்ள இருந்துட்டு நீங்கள் பாருங்கள் அந்த துப்பாக்கியினுடைய குழாயில் உட்புறத்தில் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் இருக்குன்னு வச்சுங்களேன் அது இந்த குண்டனுடைய பயணத்தை பாதிக்குது ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் அது கரெக்டாக மெழுகப்பட்டிருக்கா பூசப்பட்டிருக்கா ஸ்க்ராட்ச் இல்லாமல் அதுவும் இந்த இவ்வளோ பெரிய மிஷின் இருக்கு ஆனாலும் கூட அந்த துப்பாக்கி குழாயினுடைய நுனியில் ஒரு சின்ன உடைசல் இருக்குன்னு வச்சுக்கல அது பார்த்தா கொஞ்சம் அது திருப்பி விட்டுருக்கு அப்போ ஒரு ஒரு அணுவும் வந்து வேலை செஞ்சிட்டு இருக்கு இந்த பயணத்தில் அப்படிதான் நம்மகிட்ட நம்ம மனசில் இருக்கிற ஸ்டோரேஜ் நம்ம எடுக்கிற முடிவுகள்ங்கிற அந்த துப்பாக்கி குண்டு வெளியில் வர்ற மாதிரி நம்ம எடுக்கிற முடிவுகள்லாம் அப்போ அது உள்ள இருக்கிற கட்டமைப்பெல்லாம் தாண்டி வெளியில் வர வேண்டும் எத்தனையோ கட்டமைப்புகள் பதிவாகிறது இதெல்லாம் தாண்டி இந்த மிஷின்லேருந்து அது வெளியில் வருது ஒரு முடிவு கருத்து எக்ஸிக்யூஷன் அல்லது டிசைர் டிசைரும் அப்படிதான் வரும் அப்போது இதிலெல்லாம் என்ன பார்க்கணுன்னா நம்ம யாரையும் ஈஸியாக பிளேம் பண்ணுறது ஒன்றும் இல்லை அவன்கிட்ட இருக்கிற கட்டமைப்பு கொடுக்கப்பட்ட கட்டமைப்பு இருந்தால் அந்த டிசைர் அப்படி தான் வரும் அந்த உணர்ச்சிகள் அப்படி தான் வேலை செய்யும் அந்த முடிவுகள் அப்படி தான் இருக்கும் அந்த திறமைகள் இயலாமைகள் அப்படி தான் இருக்கும் திறமைகள் இயலாமைகள்னால் மனதினுடைய திறமைகள் இயலாமைகள் இதெல்லாம் அந்த பதிவுகளின் அடிப்படையில் வருது அப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா அவனை நேராக பனிஷ் பண்ணுறதோ அவனுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கோ பதிலாக அவனை வந்து மாற்று கருத்துக்கள் சரியான கருத்துக்களோட எஜுகேட் பண்ணும் தவறான கருத்தை சரியான கருத்து மூலமாக தான் சரி பண்ண முடியும் நீங்கள் அவனை போட்டு ஜெயிலில் போடுறதுனால கொஞ்சம் அந்த டார்ச்சருக்கு பயந்துட்டு மேலோட்டமாக மாறலாம் ஆனால் அந்த பதிவுகள் உள்ளே இருக்கும் குற்றவாளிகளை ஜெயிலில் போடுறதுனால பிரச்சனை தீருதான்னு பார்த்தா இல்லை ஆனால் இவங்க சொல்லலாம் என்னென்னா டெம்பரரியான ஒரு தெருவு பெருசாக இருந்துட்டாங்க குற்றவாளி ஜெயிலில் போட்டு அவனுக்கு உள்ள வேலையெல்லாம் கொடுத்ததுனால பக்குவமாக இருக்கேன் பாருங்க எம்ஏ முடிச்சிருக்கிறாரு இவரு ஜெயிலில் இருந்துக்கிட்டு நிறைய வேலை செஞ்சு இவரே சம்பாதிச்சு எம்பிஏ பண்ணியிருக்கிறாரு அப்படிலாம் பாராட்டலாம் ஆனால் வெளியில் வந்த பிறகு ஒருவேளை இவன் வந்து நல்ல மனிதனாகவும் வாழலாம் ஆனால் மாற்று சரியான கருத்தை கொடுத்து தவறான கருத்தை ரிமூவ் பண்ணியிருக்கலன்னா அதை ஜெயிக்க வச்சிருக்கலன்னா அந்த பதிவுகள் உள்ளுக்குள்ளே அப்படியே இருக்கும் அது இன்னொரு பிரிவில் வெளிப்படும் இந்த பிரிவில் ஒரு காலத்தில் வெளிப்படலாம் அல்லது இன்னொரு பிரிவில் வெளிப்படலாம் அதனால் இதெல்லாம் நிரந்தரமான பிரிவு நெருப்பை தண்ணி ஊற்றி அணைச்சாகும் அவ்வளோதான் நான் வந்து அதை தெரியாமல் தெலை போட்டு மூடிட்டேன் சார் இப்போ என் நெருப்பு என் கண்ணுக்கு தெரியலன்னா கண்ணுக்கு தெரியல இருக்கிற நெருப்பு இருந்துட்டு இருக்கு அப்போ இந்த மாதிரி தவறான பதிவுகள் இருக்கு அப்படின்னா ஏன்னா இதெல்லாம் யாரையும் குறை சொல்றது இல்லை அந்த பெற்றோர் இந்த குழந்தைய பெற்றிருக்கிறாங்க வளர்க்கும் போது ஏதோ ஒன்று சொல்லியிருக்கலாம் இருக்கலாம் அப்படிதான் நம்மளும் போனோம் நம்ம பெற்றோர்களும் எத்தனை இதை பண்ணியிருக்கிறாங்க நம்மளுக்கே எத்தனை தவறுகள் இருக்கு அதனால இங்க யாரையும் பிளேம் பண்றது ஒன்றும் இல்லை அட்லீஸ்ட் இன்னைக்கு அவனுக்கு நல்ல கருத்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு கட்டமைப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கணும் இதுதான் ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டியது ஆக்சுவலாக அடுத்த ஜெனரேஷனுக்கு செய்யக்கூடிய உதவினா இது இதை விட்டுட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒன்றுமே புரியல என்ன பண்ணுறாங்கன்னே புரியல சரியான எஜுகேஷன் கொடுக்கறது தான் நிலையான தீர்வு ஒரு சொசைட்டி இது எல்லாமே கூட்டி கழிச்சு பார்த்தா எங்கே போய் முடியுது சாத்திய சாதனை விவேகம் இல்லைன்னா இதில் எஜுகேஷனே புரிய வைக்கிறது இது எதையுமே புரிய வைக்க முடியாது எஜுகேஷன்னா என்னென்னு எஜுகேஷனை பற்றி முடிவு பண்ணுறவங்களுக்கே புரிய வைக்க முடியாது என்னோட ஆட்சியாளர்களுக்கும் புரிய வைக்க இந்த ஸோ கால்டு ஸ்காலர்ஸ் ஸ்காலர்ஸ்ன்னு பெரிய ஸ்காலர் பெரிய படிப்பு படித்த ஒரு பெரிய மேதைன்னு சொல்கிறவங்கள்ட்டையும் நம்ம இதெல்லாம் புரிய வைக்க முடியும் புரிய வச்சா முதல்ல என்ன சாத்திய சாதனத்தை புரிய வைக்கணும் சாத்திய சாதனத்தை புரிய வைக்கணும்னா என்ன பண்ணணும் அதுக்கு முதல்ல புண்ணிய பாவத்தை புரிய வைக்கணும் வேற இல்லை ஆனாலும் புண்ணிய பாவத்தை புரிய வைக்கணும்னா என்ன பண்ணணும் அதுக்கு முதல்ல இறைவனை புரிய வைக்கணும் அதுக்கு முதல்ல கடவுளை புரிய வைக்கணும் அதுக்கப்புறம் தான் இதுக்கெல்லாம் வர முடியும் கடவுள்னு ஒன்று இருக்குதா ஆகுதுங்கிறதுல முழுக்க புரியவிக்கலனாலும் அட்லீஸ்ட் ஒரு ஒரு விழிப்புணர்ச்சியாவது கொடுத்து ஆமாம் சார் நீங்கள் சொல்கிறது ஏதோ நியாயம்தான் போல இருக்குது அப்படின்னாவது சொல்ல வைக்கணும் அதுக்கப்புறம் இறைவன் நியத்திகளை பார்க்க வச்சு அப்புறம் வந்து புண்ணிய பாவத்தை பார்க்க வச்சு அப்புறம் பிறவி கதைகள் லோக்க கதைகள் பார்த்து ஒரு ஜீவனை யாருங்கிற அட்ரஸை காட்டி அப்புறம் இவன் போயிட்டு இருக்க பயணத்தில் இருக்கான் போய் முடிய வேண்டிய இடம் அதுதாங்கிறத காட்டி அப்புறம் அதுதான் சாத்தியம் அதுக்குள்ள சாதனங்களை திட்டமிடுறது தான் வாழ்க்கையில் வேலை தவிர வேற எதுவும் வேலை கிடையாது அப்படிங்கிறத காட்டி அப்புறம் அடுத்த கேள்வி வரும் அப்படி சாத்தியத்தை நோக்கி போகும்போது மற்ற ஆசைகள்லாம் வருது சார் எனக்கு சாப்பிடணும்னு ஆசை வருது நல்ல ட்ரெஸ் போட்டுக்கணும்னு ஆசை வருதுன்னா தப்பு கிடையாது அதை பூர்த்தி பண்ணுறது இதற்கு ஏற்ப பண்ணிக்க அப்படின்னு அந்த விதிக்கு விதியில் உள்ள விதி விலக்குகளை காட்டி அப்புறம் செட்டில் தான் இது வந்து அவனால் இந்த இதுக்கு போக முடியும் அவனால் வந்து சரியான எந்த கருத்தையுமே ஏற்க முடியும் இல்லைன்னா இதெல்லாம் ஆர்குமெண்ட்லேயே போயிட்டு இருக்கும் இவருடைய கருத்து இப்படி இவருடைய கருத்து இப்படி அப்படின்னு இதையும் தூக்கி இது ஒரு கருத்து ஆயிரம் கருத்து இருக்கு அதுல இவருடைய கருத்து இப்படின்னு டப்பாவை தூக்கி இதில் வச்சுருவோம் வரிசையில் ஒன்றுட்டு இதுக்கு வந்து ப்ரையாரிட்டி இருக்காங்க சும்மா ஆயிரத்தில் ஒரு கருத்து இருக்கும் அப்புறம் அது எவ்வளோ நாள் சர்வை பண்ண முடியுமோ அவ்வளோ இதையும் வச்சுக்கிட்டு வேணால் பிஹெச்டி பண்ணுவோம் பிஹெச்டி பண்ணுறோம் ஆயிரம் கருத்தை கட்டுறான் இவர் இப்படி சொல்கிறார் இந்த நூலில் ஆதாரம் இருக்கிறது போடுவான் அவனும் எடுத்துக்க மாட்டான் அவனை பொறுத்தவரை காப்பி பேஸ்ட் அவ்வளோதான் இவர் இப்படி சொல்லி சொல்லிட்டார் அவ்வளோதான் அவன் அதில் பிஹெச்டி வாங்கி அவனுக்கு இன்னொரு ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் எக்ஸ்ட்ரா வரும் அவ்வளோதான் அது அது வேல்யூஷன் பண்ணுறதுக்கு யாரோ ஒரு ப்ரொஃபஸருக்கு அவனுக்கு சம்பளம் வேற ஒன்றும் கிடையாது ராம ராம ஆனால் நம்ம மன்னர்கள்லாம் இதோடலாம் கம்பேர் பண்ணி பார்த்தா நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் நம்ம மன்னர்கள் செஞ்சதெல்லாம் மிக உயர்ந்த உலகத்தில் யாராலையும் கற்பனை பண்ண முடியாது இப்போ என்ன நிலைமைன்னா இதுதான் விவேகானந்தர் அந்த போயிருந்தப்ப சொன்னார் இந்த பதிலெல்லாம் சொன்னார் இதுதான் பதில் என்ன கேள்வி கேட்டாங்கன்னா நீங்கள் இந்தியாவை பற்றி இவ்வளோ தூரம் உயர்வாக உயர்வாக பேசுகிறீங்க அந்த காலத்தில் அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் நாங்கள்லாம் பெரிய ஆட்களாக இருந்தோம் பெரிய அறிவாளிகளாக இருந்தோம் மேதைகளாக இருந்தாங்க நீங்க அப்படி ஒரு மேதைகள்னா நீங்க ஏன் அதை அன்னைக்கு உலகம் பூரா பெருமையை அடிக்கல நீங்க ஏன் உலகத்துக்கு அதை நிரூபிக்கல இன்னைக்கு நாங்க இருக்கிறத உலகம் பூரா நிரூபிச்சிருக்கோம் அப்ப நீங்க அன்னைக்கு பெரிய கிரேட்டான வாழ்க்கையில இருந்தீங்கன்னா நீங்க அன்னைக்கு நிரூபிக்காம விட்டீங்க இன்னைக்கு வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க நாங்க பெரிய ஆளா இருந்தோம் இருந்தோம்னா அன்னைக்கு நீங்க காட்டலையே சார் அப்படின்னா அவர் பதில் சொல்றாரு அன்னைக்கு நாங்க எந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கிறோம்னு சொன்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கே உன்ட்ட அறிவு இல்லை நான் எப்படி போய் ஒன்று சொல்றது இதுதான் கரெக்டான பதில் நம்மளுடைய உயர்வு என்னன்னு சொன்னா புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது கொஞ்சம் அறிவு இருக்கணும் அதுவே கிடையாது அப்புறம் அவன்கிட்ட போய் என்ன சொல்றது ஒன்றும் சொல்ல முடியாது ஒன்றுமே சொல்ல முடியாது அப்படியே அமைதியே போயிக்க வேண்டியதான் அப்படிதான் அன்னைக்கு இருந்தால் இப்போதான் இல்லை இன்னைக்கும் அப்படிதான் தான் இருக்குது நம்ம நாட்டிலேயே அந்த நிலைமை இன்னைக்கு நம்ம நாட்டுக்குள்ளேயே நம்முடைய உயர்வை பற்றி பேச முடியாத நிலைமை மன்னர்கள் ஞானிகள் ரிஷிகள் அவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு அவமதிக்கப்படுகிறார் கிண்டல் அடிக்கப்படுகிறார் உண்மையை சொல்லணும்னா அன்னைக்கு இருந்த தான் சாதாரண அவங்களும் பெரிய ஞானிகள் ரிஷிகள் தான் மந்திரிகளாக இருந்தாங்க அப்படிதான் பார்த்து தான் தேர்ந்தெடுத்தாங்க ராஜாக்களே ஒருத்தர் மந்திரியாக போடணும்னா அவர் பார்ப்பார் சொசைட்டியில் யார் மிகப்பெரிய ஞானியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அவர் கான்ஃபர் எடுப்பார் நீங்கள் வரணும் அரண்மனைக்கு வரணும் அப்படின்னு கூப்பிடுவார் பொதுவாக கூப்பிட்டா மறுக்க மாட்டாங்க ஏன்னா ஞானிகள் வந்து சுதர்மத்தை மறுக்க மாட்டாங்க அவங்க வராங்க என்னப்பா செய்யணும் இந்த மாதிரி இந்த பாட்டு நீங்கள் பார்த்தீங்க சரி நான் பார்த்துக்கேன் அவங்க அவர் அதில் மாட்டிக்கிட்டு அந்த வேலையை செய்கிறார் அப்புறம் என்ன பண்ணுறது சரி இவங்க வந்துருக்கு எவ்வளோ நாளைக்கு செய்யணுன்றது செய்வோம் செய்வோம் அவங்களும் பெரிய ஞானிகளாக தான் வாழ்ந்துருக்குறாங்க அப்படி சபைங்கிறது ஞானிகளின் கூட்டம் தான் ஆனால் இன்றைக்கி என்ன சின்ன ஊர் சபை இன்றைக்கி எல்லாம் போதைகள் போதைகளின் கூட்டமாக இருக்கு இதெல்லாம் யாருமே கிடையாது இவங்கள்ட்ட போய் என்னத்தை பேசுறது அப்படின்னு ஓகே அப்படி இருபத்தி மூணாவது சுலோகத்துக்கு முற்றுப்புள்ளி இருபத்தி நாலு படிக்கலாம் அவ்வியக்தம் அவ்வியக்தம் அவ்வியக்தம் அவ்வியக்தம் வியக்திம் வியக்தியம் வியக்திம் வியக்திம் ஆபன்னம் ஆபன்னம் ஆபன்னம் ஆபன் ஆபன்னம் ஆபன்னம் என்ன தப்பாக கட்டதான் கட்டதான் Maniente. Maniente. Maniente. Maniente. Maniente và maniente. Maniente. Maniente. Mom. Mom. Mom. Mom. Abudaya. Abudaya. Abudaya. Avyaktim. Avyaktim. Vyaktim apanam. Vyaktim apanam. மன்யந்தே மன்யந்தே மன்யந்தே மாம் அபுத்தயः மாம் அபுத்தயः பரம் பாவம் பரம் பாவம் அஜானந்தः அஜானந்தः பரம் பாவம் பரம் பாவம் அஜானந்தः அஜானந்தः மம மம அவ்யயம் அவ்யயம் அனுத்தமம் தமம் மம மம அவ்வயம் அவ்வயம் அனுத்தமம் அனுத்தமம் அவ்வியக்தம் அவ்வியக்தம் திரும்ப அதே அவ்வியக்தம் அவ்வியக்தம் வியக்திம் ஆபன்னம் வியக்திம் ஆபன்னம் மன்னியந்தே மாம் मन्यन्ते माम् अबुद्धयः अबुद्धयः परं भावं परं भावं परं भावम् अजानन्तः अजानन्दः मम अव्ययं मम अव्ययम् अनुत्तमम् अनुत्तमम् கடைசி பாதத்துலேருந்து ஆரம்பிக்கிறோம் மம பரம்பாவம் மூணாவது பதத்தில் இருக்கு பரம்பாவங்கள் மமன்னா என்னுடைய அதாவது ரெண்டாவது உரியில் இருக்கோம் நம்ம மம பரம்பாவம் மமன்னா என்னுடைய பரம் பரம அப்படின்னா உயர்ந்த அப்படின்னு பார்த்துருக்கோம் அல்டிமேட் இறுதியான அப்படின்னு பாவம்னா நிலை இந்த இடத்துல பாவம்னா நிலை ஸ்டேட்டஸ் என்னுடைய மிக உயர்ந்த நிலையை அஜானந்தக ஜான் அப்படின்னு சொன்னால் ஞான் அப்படின்னா அறிந்து ஞான அஜானந்தகன்னா அறியாமல் என்னை பற்றிய உயர்ந்த நிலை உயர்ந்த உண்மை என்ன என்பதை தெரியாமல் என்னை பற்றின என்ன இறைவனை பற்றிய அல்லது கடவுளை பற்றிய உண்மை என்ன என்பதே தெரியாமல் அவருடைய நிலை என்ன அப்படிங்கிறதே தெரியாமல் அவருடைய ஸ்வரூபம் என்ன அப்படிங்கிறதே தெரியாமல் அஜானத்தக எப்படிப்பட்ட மாம் நான் எப்படிப்பட்டவன் அது தெரியாமல்னா நான் அவ்வியம் அனுத்தமம் அப்படின்ட்டு அவ்வியம் விய அப்படின்னா மாறுதல் தேய்தல் வி அய அயன்னா நகருதல்னு பார்த்தோம் வி அய விய அப்படின்னா தேய்தல் நகருதல் உருமாறுதல் அழிதல் ஸோ ஆக்சுவலாக சொல்ல போனால் அழிதல்னு ஒன்றும் கிடையாது எதுவுமே அழியிறது கிடையாது உருதான் மாறிட்டு இருக்கு வி அயம் வியம் அப்படின்னா உருமாறும் நிலை ஒரு உருமாறக்கூடிய status the status of being changeable so மாறக்கூடிய தன்மையை உடைய நிலை என்னுடைய நிலை என்னன்னா இது மாறக்கூடிய தன்மை எதுக்கு இருக்கு இயற்கையில் உள்ள எதுக்குமே அப்படிதான் இருக்கு நிலையானது கிடையாது அதெல்லாம் அழிகிறது தோன்றுகிறது அழிகிறது தோன்றுகிறது உருமாறிக்கொண்டே இருக்கிறது நிலையற்றதாக இருக்கிறது ஆனால் நான் எப்படிப்பட்டவன்னா அவ்வியம் முன்னாடி ஒரு ஆப்பட்டாச்சுன்னா எதிர்ப்பதம் அப்படின்னா சேஞ்ச்லெஸ் மாறாத மாற்றத்திற்கு வாய்ப்பே இல்லாதவன் நான் எந்த விதமான மாற்றமும் அடையாமல் இருப்பவன் நான் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நான்கிற ஸ்டேட்டஸில் இருக்கிறது இறைவன் அப்படின்னு நம்ம பார்த்துருவோம் ஒரு ஒரு ஒரு ஜீவனுக்குள்ளும் நான்கிற உணர்ச்சியாக இருப்பது இறைவன் அப்படின்னு பார்த்துருவோம் இப்போ பார்ப்போமே இந்த உடம்பு இருக்குது இந்த உடம்பு என்ன முதல்ல குழந்தையாக இருந்தது அப்புறம் சிறுவனாச்சு இளைஞனாச்சு அப்புறம் வயோதிகனாவது இப்படி மாறிக்கிட்டே இருக்கு அப்போ இந்த உடம்பு இறைவனை பற்றிய உண்மை கிடையாது கரெக்டா இறைவனுடைய இறைவன் இந்த நான் என்ற ரூபத்தில் இருப்பது இறைவன் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லும் பொழுது அப்போ இந்த உடம்பு மாறிக்கொண்டு இருப்பதனால அது அது இறைவனுடைய சுரூபம்னு நம்மளால சொல்ல முடியாது கரெக்டா அப்புறம் அப்புறம் மனசு இப்போ உடம்புன்னு சொன்னால் ஸ்தூல சரீரம் சரி சார் சூக்ம சரீரத்தை பார்ப்போமே அப்படின்னு பார்த்தா சூக்ம சரீரமும் நிலையல்ல உதாரணமாக மனசை எடுத்துக்கிட்டிங்கன்னா மனசு காலையில் சந்தோஷமாக இருக்குது சாயந்தரம் டென்ஷனாக இருக்குது கரெக்ட் இன்னைக்கு நேற்று வரைக்கும் எனக்கு பொங்கல் பிடிச்சது இன்னைக்கு பொங்கல் பிடிக்காம போயிடுச்சு அல்லது சின்ன வயசில் வந்து சாக்லேட்னா பிடிச்சது இப்போல்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை சின்ன வயசில் பம்பரம் கோலி குண்டு ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போ பிடிக்காம போயிடுச்சு அப்படின்னா என்ன மனசு மாறி போயிடுச்சு ஸோ இந்த மனமும் மாறக்கூடியதாக இருக்கிறது அப்போ மனம் இறைவனை பற்றிய ஸ்வரூபமா அப்படின்னா கிடையாதுன்னு ஆயிடுச்சு ஏன்னா அது மாற்றம் இல்லாதது கிடையாது மாறக்கூடியதாக இருக்குது சரி மூன்று நிலைகள் எனக்கு அனுபவத்துக்கு வரும் விழிப்பு நிலை கனவு நிலை ஆழ்தூக்க நிலைன்னு நிலைகள் எனக்கு அனுபவத்துக்கு வரும் இப்போ விழிப்பு நிலையை வந்து கடவுள்னு சொல்லாமா இந்த மாதிரி ஸ்டேட்டஸை சொல்லாமான்னு பார்த்தா இல்லை ஏன்னா விழிப்பு நிலையோ விழிப்பு நிலையில் அறியப்பட்ட எல்லாத்தையும் சேர்த்து விழிப்பு நிலை தான் இப்போ விழிப்பு நிலைக்கு கணக்கு முடிச்சாச்சுனாலே விழிப்பு நிலையில் அறியப்பட்ட எல்லாத்துக்கும் அதே கணக்கு தான் அப்போ விழிப்பு நிலையே வந்து மாறக்கூடியதாக இருக்குது ஏன்னா நீ கனவு காண ஆரம்பிச்சிட்டா விழிப்பு நிலை இல்லை ஆழ் தூக்கத்துக்கு போயாச்சுன்னா விழிப்பு நிலைங்கிறது இல்லை இல்லாமல் இருந்தது இல்லாமல் போயிடுச்சு அப்போது விழிப்பு நிலையோ விழிப்பு நிலை அனுபவங்களையோ கடவுளுடைய சுரப்பம்னு கொண்டு வர முடியாது சரி கனவு நிலையை கொண்டு வரலாமான்னா கனவு நிலையம் அப்படிதான் இருக்கு அதுவும் நிலையானதாக இல்லை மாறிக்கொண்டே இருக்கிறது அப்போ கனவு நிலையையோ கனவு நிலை அனுபவங்களையோ கடவுள்னு ஸ்டேட்டஸ்க்கு கொண்டு வர முடியாது சரி சார் ஆழ்தூக்கத்தை கொண்டு வரலாமான்னா ஆழ்தூக்க நிலையும் அப்படிதான் இருக்கு அதுவும் நிலையாக இல்லை தூக்க நிலையோ ஆழ்தூக்க அனுபவமோ நிலையாக இல்லாமல் போய்விடுகிறது அதே நம்ம இந்த நிலைக்கு இதுதான் கடவுள் அப்படிங்கிற நிலைக்கு கொண்டு வர முடியும் ஆனா இந்த மூன்று நிலையிலையும் கூட மாறாத ஒன்று இருக்கிறது என்ன நான் நான்கிறது இப்ப இந்த நான்கிறது நனவுல ஒண்ணு கனவுல ஒண்ணா மாறது கிடையாது நனவுல எந்த அறிவு நான் இருக்கேன் நான் பைக் ஓட்டிகிட்டு இருக்கேன் நான் வந்து இந்த வீட்டில் குடியிருக்கிறேன்னு சொல்லிச்சோ அதே அறிவு கனவு நிலையில நான் இப்பொழுது மலை ஏறி கொண்டிருக்கிறேன் நான் இப்பொழுது நண்பர்களுடன் இருக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறது கரெக்ட் அப்போ இந்த கனவு நிலையையும் கனவு நிலையில் அறியப்பட்ட அனுபவங்களையும் நம்ம வந்து கடவுளின் ஸ்டேட்டஸ்க்கு கொண்டு வர முடியாது அதே போல் ஆழ்தூக்க நிலையிலையும் அதே தான் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி புரிஞ்சிக்க வேண்டியது அப்போ ஆழ்த்தூக்கத்திலையும் கூட அந்த அனுபவம் இப்போ இல்லைன்னா கூட ஆழ்த்தூக்கத்தில் ஒருவன் இருந்தான் அது யாரு அதுதான் நான் அந்த நான்கிறவன் ஆழ்த்தூக்கத்தில் தூங்குறது கிடையாது இந்த ஸ்தூல சரீரம் சூக்ம சரீரம் இவைகள்லாம் தூங்க போகுது ஆனால் இந்த நான் தூங்குவதில்லை இந்த நான் என்கிற எனக்கு இந்த உடல் மனமெல்லாம் தூங்கி கொண்டிருப்பது தெரிந்தே இருக்கிறது ஆழ்த்தூக்கத்தில் இதுதான் உண்மை இதை பத்தி நம்ம இன்னொரு நாள் பார்த்தோம் இல்லை சார் நானே தூங்கிட்டேன் சார் அதெல்லாம் ஒன்று முடிச்சிட்டு இருக்கல அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா அப்போ இப்போ நீயே தூங்கி போயிட்ட இந்த நான்கிறவனே தூங்கி போயிட்டான் அப்படிங்கிறது உண்மைன்னா அப்புறம் அவன் போய் எழுந்திரிச்சா நான் முடியாது முழுக்க தூங்கியிருந்தா எழுந்திருக்கிறது வாய்ப்பே கிடையாது அப்புறம் தூங்கின தூங்கினதான் ஆனா எழுந்திருக்கிறான்னா அந்த எழுந்திருக்க முடியுங்கிற அறிவு இருக்கு எழுந்திருக்க முடியும்னு தெரிஞ்சிருக்கு அப்போ எப்படி ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குன்னா தூக்க நிலையில தெரிஞ்சிருக்க முடியாது என்னால் எழுந்திருக்க முடியும் இந்த உடல் மனதை இயக்க முடியுங்கிறது தெரிஞ்சிருக்கு அதனால தான் இந்த உடம்பு மனசில் ஏற்படுறான் அப்படின்னா அந்த பார்த்து தூங்காமல் இருந்தது அதுதான் நான் அப்போ அந்த நான்கிறது இறைகளை அது இந்த காட்சிகள்லாம் மாறிக்கிட்டு இருக்கும்பொழுது கூட மாறாமல் தான் இருக்கும் இந்த கனவு நிலை நனவு நிலை அழுத்துக்க நிலையெல்லாம் மாறிட்டு இருக்கும்பொழுது கூட அந்த நான்கிற அறிவு மாறாமல் தான் இருக்கிறது அப்போ அது அவ்வியம் அந்த அறிவு தான் கடவுள் அந்த அறிவு தான் நீங்கள் எல்லாமாக இருப்பது அந்த அறிவு தான் இந்த மாறக்கூடிய எல்லாத்துக்கும் எல்லா வஸ்துக்களுக்கும் காலத்திற்கும் விஷயங்களுக்கும் கண்டுபிடிச்சாச்சு அந்த அறிவு தான் இது போன்ற வஸ்துக்களுக்கும் ஆதாரமாக இருக்கிறது கரெக்ட் இந்த வேஷத்தில் இருப்பதே அந்த அறிவு தான் அந்த அறிவை தான் நம்ம இறைவன் கடவுள் அப்படின்னு சொல்றோம் அப்போ நான் அவ்வியம் நான் மாறாதவன் எந்த க்ஷணத்திலும் மாறாமல் இருக்கக்கூடிய ஒரு அறிவு பேரறிவாக இருப்பவன் மெய்யறிவாக இருப்பவன் சைத்தன்யமாக இருப்பவன் நான் ஆனால் இது தெரியாமல் வேறு எதையோ நான் நினைச்சுக்கிறேன் ஒரு சிலையையோ ஒரு உருவத்தையோ அல்லது ஒரு அவதார தோற்றத்தையோ ஒரு அவதாரங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு தேவையை பூர்த்தி பண்ணுவதற்காக வந்தது இவன் என்ன நினச்சிக்கிறான் அதுதான் கடவுள் நினச்சிக்கிறான் ஸோ இப்படி இது தேவதாக்களையோ அல்லது பணத்தையோ புகழையோ இது எனக்கு வீடு தான் எனக்கு வீடு தான் சார் கடவுள் தொழில் தான் சார் கடவுள் பதவி தான் சார் கடவுள் எதை எதையோ கடவுள்னு வச்சுக்கிறான் அல்லது பிறந்து உபதேசம் பண்ண வந்தவர்களே கடவுள்னு வச்சுக்கிறான் அப்படி எதை எதையோ கடவுள்னு வச்சுக்கிறான் எதனால் அவன் அப்படி பண்ணுறான் அப்படின்னா மம அவ்வியம் என்ன எத்தனை ஸ்லோகம் இருபத்தி நாலு இருபத்தி நாலு அவ்வியக்தம் அவ்வியம் அவ்வியம் அவ்வியம்ங்கிற வார்த்தையில் இருக்கும் நான் அவ்வியம்ங்கிறது தெரியாமல் அவ்வியம் தான் நான்கிறது அதான் என்னுடைய பரம்பாவம் அஜானந்தக அது தெரியாமல் அப்புறம் இன்னும் ஒன்று தெரியாமல்னு சொல்றாரு அனுத்தமம் அணுத்தமம்னா உத்தமம்னா உயர்ந்தது அணுத்தமம்னா எதற்கு மேல் உயர்ந்தது கிடையாதோ அதுக்கு பேர் அனுத்தமம் இதுக்கு மேல உயர்ந்தது எதுவும் கிடையாது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் அனுத்தமம் கதிம் அப்படின்னு பார்த்துருக்கோம் இறுதியான அடைக்கலம் அப்படின்ட்டு அனுத்தமம் கதிம் அப்படின்னு பார்த்துருக்கோம் அதுக்கு மேல உயர்ந்த நிலை கிடையாது அப்படின்ட்டு பதினெட்டு பதினெட்டாவது சொல்லணுமா ம் அழுத்தமாம் கத்தியம் அப்படின்னு பதினெட்டாவது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்காரு அப்படின்னா இதுக்கு மேலே உயர்ந்த நிலை அப்படின்னு ஒன்று கிடையாது அதே தான் இங்கே சொல்கிறாங்க அனுத்தமம் என்னை விட சிறந்தது எனக்கும் ஒரு காரணம் நான் தான் இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் இந்த இறைவன் கடவுள் தான் எல்லாத்துக்கும் காரணம் சரி இந்த என்னுடைய இருப்புக்கு வேறு ஏதாவது ஒரு காரணம் இருக்குமான்னா அப்படி ஒன்றும் கிடையாது அங்கே நின்று அங்கே நின்று அதாவது தான் அதுக்கப்புறம் அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கா அந்த கடவுளுக்கு நிமித்த காரணம் உப்பாதான காரணம் ஏதாவது இருக்கான்னா போவாத அது அவ்வளோதான் அதோட முடிஞ்சு போயிடுச்சு அதுதான் அனுத்தமும் சொல்லுது அதுக்கு மேல உத்தமம் அதுக்கு ஒரு காரணம்லாம் தேடி போக முடியாது ஏன்னா இது அனுத்தமம் இதற்கு மேல உத்தமம்னு ஒன்றும் கிடையாது அப்படி நான் அவ்வியம் பிளஸ் அனுத்தம் நான் இங்கு மாறுகின்ற காட்சிகளுக்குள் மாறாமல் இருக்கக்கூடிய அறிவு சைத்தன்யம் கடவுள் இறைவன் அது வந்து அதுதான் அனுத்தமம் அதுக்கு மேலெல்லாம் பாஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது கடந்து போகிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது அதையும் கடந்து போகிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த உண்மையை இந்த பரமபாவத்தை இந்த இறுதியான நிலையை அஜானந்தக அறியாமல் அறியாமல் என்ன பண்ணிடுறாங்கன்னா சில பேர் அவ்வியக்தம் இன்னும் சொல்றாரு இன்னும் முடிக்கல அவர் என்னை பற்றி சொல்லிட்டு இருக்காரு இந்த நான் யாருன்னா அவ்வியக்தம் இந்த காட்சிகள்லாம் தோன்றியிருக்கு வியக்தம் அப்படின்னா தோன்றுதல்னு அர்த்தம் அவ்வியக்தம்னா தோன்றாதது அப்படின்னு அர்த்தம் இந்த காட்சிகள் தோன்றியிருக்கு என்மேல் ஆனால் நான் தோன்றவில்லை அப்படின்னா என்ன நான் மாறவில்லை காட்சிகள் தான் மாறி மாறி தோற்றம் அளிக்கிறது இதற்கு ஆதாரமான நான் மாறவும் இல்லை தோன்றவும் இல்லை பிறகு அழியிறது தோன்றினா தான் அழியும் அப்புறம் இன்னொன்று தோன்றினால் தான் அழிய முடியும் தோன்றியது எல்லாமே அழியும் அது எதுவாக இருந்தாலும் அப்போ கடவுளையும் தோன்றினார்னு கணக்கில் கொண்டு வந்தால் என்ன ஆகிடும் அவரு ஒரு நாள் அழிஞ்சு போயிடுவார்னு கணக்கில் கொண்டு அதனால்தான் அவங்க ஜாக்கிரதையாக சொல்லிட்டாரு நான் தோன்றாதவன் அப்படின்ட்டு சொல்லிட்டார் என்ன அழியறதுக்கு வாய்ப்பு கிடையாது இப்போ இதில் வந்து பானை ஒரு தேதியில் தோன்றியது ஆனால் அந்த தேதியில் களிமண் தோன்றவில்லை களிமண்கிறது ஏற்கனவே இருந்தது அதனால்தான் அந்த தேதியில் பானை தோன்றியது அப்புறம் என்னாவது இதை உடைச்சாச்சுன்னா பானை போயிடுது ஆனால் திரும்ப களிமண் இருக்கு அப்படி கடவுளில் காட்சிகள் தோன்றுகின்றன இருக்கின்றன அப்புறம் இந்த காட்சிகள் கடவுள் கடவுளில் ஐக்கியமாகி விடுகின்றன ஆனால் இந்த தோற்றத்துக்கு முன்னும் கடவுள் இருந்தார் இந்த தோற்றங்கள் அடங்கிய பிறகும் கடவுள் இருக்க போகிறார் அப்புறம் உண்மையே சொல்லப்போனால் தோற்றங்கள் இருக்கும் பொழுதும் கடவுள் தான் இருந்து கொண்டு இருக்கிறார் அப்போ இந்த கடவுள் தோற்றத்துக்கு வரவும் இல்லை தோற்றத்திலிருந்து மறைய போவதும் கிடையாது இதுதான் அவரை பற்றிய உண்மை அப்படி எப்படி கடலில் அலைகள் இதெல்லாம் ஒப்பீடு ஒரு ரிலேட்டிவாக தான் புரிஞ்சுக்கணும் இதில் இல்லை சார் களிமண்ணும் ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்ததுன்னு ஆர்குமெண்ட்டுக்கு போயிட்டா அப்போ உதாரணத்தை நம்ம உடைச்சாச்சு உதாகரணத்தினுடைய எல்லை எல்லா உதாகரணமும் எல்லைகளை உடையது அதை ஒரு அளவுக்கு அவன் மேலே ஆராய்ச்சி பண்ணால் உதாகரணம் எல்லா உதாரணமே ஃபெயிலியர் ஆகிடும் உதாரணமாக நிலாவை போல இவருடைய முகம் இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எதுக்கு சொல்லப்பட்டதோ அதுக்கு மட்டும்தான் எடுத்துக்கலாம் நிலா மாதிரி பாறை வச்சு குத்துனா தாங்கமானு குத்தி பார்த்தா அப்புறம் <laughs> எப்படி அப்போ கடலில் அலைகளை போல கடலில் நீர் நிலையானது அலைகள் தோன்றுகிறது இருக்கிறது விடுகிறது ஆனால் நீர் இருந்து கொண்டிருக்கிறது அந்த நீரும் ஒரு வேலை சொல்லலாம் நீர் முன்னாடி இல்லாமல் இருந்தது என்ன அதனால தான் உதாரணத்தை அந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது ஆனால் உண்மை என்ன இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும் கடவுள் இந்த தோற்றத்துக்கு முன்பும் இருந்தால் இந்த தோற்றங்கள் இருக்கும் பொழுதும் அவர் தான் இருக்கிறார் கடலில் அலைகள் இருக்கும் பொழுது நீர் மேல் அலைகள் இருக்கும் பொழுது அலைகள் இருப்பதை போல தோன்றினால் கூட இருப்பது நீர் மட்டும்தான் அந்த நீர் ஒன்றும் அலையாக மாறலாம் காட்சியிற்கு நீர் நீராகத்தான் இருக்கிறது நீர் நீரின் குணங்களை இழக்கவும் இல்லை நீருக்கு குணங்கள் அதிகமாகவும் இல்லை நீர் நீராகவே இருக்கிறது அதே போல அலைகள் முடிஞ்ச பிறகு நீர் இருக்கிறது அதுபோல இந்த நான் தோற்றத்துக்கு வராதது எப்படி அலை நீர் அலையாக மாறவில்லை அப்படி நான் இந்த உலகமாக மாறலாம் ஒன்றும் கிடையாது நான் நானாகத்தான் இருக்கிறேன் என்னில் இந்த காட்சிகள் சும்மா தோன்றுகிறது இந்த காட்சிகளுடைய வெயிட் என்ன சீரோ இந்த பனையில் இதில் வந்து களிமண்ணுடைய வெயிட்டு அறுபது கிராம் அப்படின்னா பானையுடைய வெயிட் என்ன சீரோ கிராம் பானைங்கிறதுக்கு வெயிட்டே கிடையாது அப்படி இங்கே நான் தான் உண்மை கடவுள் தான் உண்மைன்னா இந்த உலகத்துக்கு உலகத்துடைய வெயிட் என்ன சீரோ கிராம் அது ஒன்றும் வெயிட்டே கிடையாது அது சும்மா ஒரு காட்சி மாத்திரம் பானை களிமண்ணில் பானையைப் போல நீரில் அலையைப் போல அப்போது உண்மையில் நான் என்ன மாற்றம் இல்லாதவன் நான் தோற்றத்துக்கு வராதவன் அதுதான் உண்மை என்ன என்கிட்ட மாற்றமே கிடையாது அதனால் என்னை இன்னொன்று புரிஞ்சுதோ நான் வந்து அவ்வியக்தம் நான் தோற்றத்துக்கு வராதவன் அவ்வியக்தம் நான் இதோ காட்சி ஆயிட்டேன் அப்படிலாம் கிடையாது நான் இன்னமும் நானாகத்தான் இருக்கிறேன் அப்படி காட்சிக்கு வராதவனை போய் சில பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா வியக்தி ஆப்பண்ணம் வியக்தி அப்படின்னா இண்டிவிஜுவல் ஒரு தனிநபர் தனி உருவம் இப்போ இந்த பானைங்கிறது ஒரு வியக்தி ஒரு புறாங்கிறது ஒரு வியக்தி சுப்பிரமணியம் ஒரு வியக்தி வியக்தின்னா ஒரு தனி கட்டமைப்பு ஒரு இண்டிவிஜுவல் அப்படி இந்த இண்டிவிஜுவல் என்ற ஸ்டேட்டஸ் வியக்தி தனிநபர் என்ற நிலையை ஆப்பண்ணம் அடைந்து விட்டேன் அப்படி ஆப்பண்ணம் அப்படிங்கிறது வேர் சொல் பார்க்கணும் ஆ ப்ளஸ் பத்து பத்துங்கிற வேர் சொல் தான் அந்த பண்ணம் அப்படி மாறிடுது அது பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக மாறும்போது அது அப்படி மாறிடுது பத்துன்னா என்னென்ன பார்த்துருக்கோம் நம்ம ஞாபகம் இருக்குங்களா பத்துன்னா பண்ணி பிரபத்தியத்தே அதில் பார்த்துருக்கோம் பிரபத்தியத்தை பத்தியத்தைன்னா அடைகிறான் பிரபத்தியத்தைன்னா புகழ் அடைகிறான் அதே பத்து தான் இங்கே வந்து பண்ணம் அப்படின்னு மாறுது அப்போது பண்ணம்னா அடைந்து விட்டேன் என்று ஆ பண்ணம்னா நன்றாக அடைந்து விட்டேன் என்று மிக தெளிவாக அடைந்து விட்டேன் என்று சரியாக அடைந்து விட்டேன் என்று உண்மையில் அடைந்து விட்டேன் என்று எதை உண்மையில் அடைந்து விட்டேன் என்று இந்த வியக்திம் ஆப்பண்ணம் தனிநபர் என்ற காட்சியை அடைந்து விட்டேன் என்று நானும் காட்சியையே ஏற்காதவன் காட்சிக்கே வராதவன் தோன்றாதவன் அவ்வியக்தம் அப்புறம் அனுத்தமம் நிகரற்ற நிலையில் கற்பனை பண்ண முடியாத நிலையில் ஊகம் செய்ய முடியாத நிலையில் இருப்பவன் அப்புறம் நான் அவ்வியம் மாற்றமே இல்லாதவன் நான் இப்படிப்பட்ட என்னை போய் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா வியக்தி அப்பண்ணம் நான் ஒரு ஆளா மாறிட்டேன் ஆளா வந்திருக்கேன் கடவுளே வந்திருக்கிறாரு இங்க பாரு இவர் தான் கடவுள் செவர் தான் கடவுள் என்று வேக்தி ஒரு கட்டமைப்பை அல்லது ஒரு தோற்றத்தை ஒரு நபர் என்ற வேஷத்தை ஆப்பண்ணம் அடைந்து விட்டேன் என்று மன்யந்தே நினைக்கிறார்கள் நினைத்து கொள்கிறார்கள் நினைத்து விட்டார்கள் மன்யந்தே அப்படின்னா நினைக்கிறார்கள் யாரை பற்றி நினைக்கிறாங்க இந்த மாம் என்னை பற்றி அப்படி நினைக்கிறார்கள் யார் எப்படி நினைக்கிறார்கள் இதுக்கு தான் ஒரு நல்ல வார்த்தை வைக்கிறாரு ஆ புத்தயக புத்தயகன்னா புத்தி இருப்பவர்கள் முன்னாடி ஒரு ஆ போட்டுட்டாரு புத்தி இல்லாதவர்கள் புத்தி இல்லாதவர்கள் என்னை பற்றி இப்படி நினைச்சுக்கிறாங்க இதுக்கு மேலே என்ன சொல்றது அப்புறம் இதையும் சொன்னதுக்கு அப்புறம் இவர் தான் கடவுள்னு சொன்னாங்க என்ன பண்றது அப்புறம் நீ இன்னும் கொஞ்சம் நல்லா படின்னு தான் சொன்னோம் ஒன்றும் கிடையாது என்னை பற்றி நான் இந்த உருவத்தை எடுத்துக்கொண்டேன் நான் இந்த தேவகிக்கு பிறந்தேன் அல்லது இவருக்கு பிறந்தேன் இந்த ஊர்ல பிறந்தேன் நான் இந்த ஊருக்கு ராஜா நான் உனக்கு தேர் ஓட்டிட்டு இருக்கேன் நான் ஒரு தனிநபர் ஆனாலும் கூட நான் கடவுள் தான் இப்படி இருக்கிறேன்னு பல பேர் நினைச்சுக்கிறாங்க யாரு ஆ புத்தேகா புத்தி இல்லாதவன் நினச்சிக்கிறான் ஆனால் நான் யாருன்னா இன்னும் தோற்றத்துக்கே வரல நான் இன்னும் பிறக்கவே இல்லை நான் மாற்றமே அடைய முடியாது நான் அடைய முடியாதவன் நான் மாறாதவன் இன்னும் மாறல கிடையாது நான் மாற முடியாதவன் இவ்வளோ தூரம் சொன்ன பிறகும் என்ன பண்ணுறது என்ன பண்றது தெரியல சரி ஓகே இதெல்லாம் உங்கள் வீட்டு பிரச்சனை இது நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிறான் வெளியில் இருக்கிறவங்க இருக்கிறான்னு நம்ம என்னத்தை சொல்கிறது நம்ம அறிவு கொள்கை பார்க்க முடியாதது அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்பு வந்து நம்மளது அப்படின்னு சொல்லி அப்போ இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸ் இதயமாக இருக்கட்டும் குடலாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சொல்லுது நான் உன்னை பார்க்கணும் உன்னை பார்க்கணும் பார்க்க முடியாது பார்க்க முடியாது சேர்ந்த நான் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி விளக்கம் சொல்லலாம் இந்த குடல் என்னை பார்க்க விரும்புச்சுன்னா என்ன பண்ணுறது பார்க்க முடியாது முடியாது அதுதான் நான் நீயும் என்னோட என்னோட ஒரு பார்ட்டு அவ்வளோ அப்புறம் என்னத்தை பார்க்கணும் பா பார்த்தா இருக்கிறதே போதும் அப்புறம் என்னத்தை பார்க்கணும் அதை சொல்றதுக்கு தான் தைரியம் இருக்கு இதுதான் தைரியம் வர மாட்டேங்குது அதுதான் அப்படி ஆனா எல்லாம் கிருஷ்ணத்தை தான் கத்துக்கணும் போல ரொம்ப அழக ரொம்ப போயிட்டேன் இந்த விஷயங்கள் தான் வந்து அப்படியே நேரடி வார்த்தையாக நிறைய பேர் உபயோகப்படுத்துறாங்க அதனால என்ன எல்லாத்துக்கும் அது மீனிங்கும் வேற மாதிரி இருக்கு படித்த டாக்டரு இன்ஜினியர்ஸு எல்லாம் வருஷ பயணம் பண்ணீங்க எல்லாம் அறிவாளிகள் அறிவில்லாதவங்கன்னு சொல்லும்போது ஐயோ அது அப்போ என்ன இதெல்லாம் கேட்கறது அறிவு கிருஷ்ணனை வணங்காதவர் அறிவில்லாதவர்கள் சொல்லிட்டா அப்படியே சொல்லுங்க முன்னாடி இருக்கவங்க எப்படி என்ன பண்ண முடியும் அந்த லௌகிக்கம் அறிவு இருக்கு இந்த இடத்துல அபுதேனா இந்த புத்தி இல்லாதவர்கள் இதை பார்க்கக்கூடிய பார்வை இல்லாதவர்கள் இல்ல இந்த விவரம் புரியாதவங்க இதை ஒழுங்கா படிக்காதவங்க சொல்லிட்டாங்கன்னா பெரிய குற்றம் அவ்வளவு கஷ்டமாயிடும் அதனாலதான் இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் இதை எடுத்து படிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஹர்ட் ஆயிடும் அந்த இடத்துல அந்த அறிவு இருக்கிறதெல்லாம் இங்கே சாஸ்திரத்துல மறுக்கல அவங்கெல்லாம் அறிவாளிகள் அவங்களாம் பாராட்டக்கூடியவர்கள் அது ஒரு திறமை அவங்கள்ட்ட இருக்கிறது உண்மைதான் ஆனா இந்த பார்வை இல்லாதவர்கள் அதனால அவங்க சொல்ல வர்றத இந்த விஷயத்தில் உண்மைன்னு வச்சுக்க முடியாது எந்த விஷயத்தில் நான் என்னை பற்றி அவங்க சொல்கிற கருத்தில் உண்மைன்னு வச்சுக்க முடியாது அவங்க வேற எங்கேயும் சொல்கிறாங்க துணியினுடைய தரத்தை அதிகமாக்கணும்னா இந்த டெக்னாலஜி பயன்படுத்துன்னு சொன்னால் அதில் அந்த உண்மை விஷயம் உண்மை தான் அவங்க பேசுறது உண்மை தான் அந்த விஷயத்துக்கு நம்ம அவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு தான் ஆனால் கடவுளுங்கிற விஷயத்தில் பரமாத்மாங்கிற ஆத்மாங்கிற விஷயத்தில் கருத்து சொன்னால் எடுத்துக்க முடியாது அவ்வளோதான் அதனாலேயே காரணத்தினால என்னன்னா சாத்திய சாதனங்கள் இல்லை கைடு பண்ணாலும் எடுத்துக்க முடியாது சாத்தியம் இதுதான் சாதனம் இதுதான் அப்படின்னு அவங்க ஏதாவது சொன்னால் அதையும் எடுத்துக்க முடியாது மற்றபடி லௌகிக்கும் பார்ட்டில் ஏதாவது கருத்துக்கள் சொன்னால் அதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கணும் இப்போ நம்மளே இவ்வளோ விஷயத்த நம்ம பேசுகிறோம் இதோ இந்த கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு பேசுகிறோம் இந்த கம்ப்யூட்டர் கொடுத்தவர் ஒன்றும் சாத்திய சாதனத்தில் பெரிய அறிவாளியும் கிடையாது அவர் கடவுளின் உண்மையாக இருந்த ஞானியும் கிடையாது கரெக்ட் ஆனால் தேவைக்கு நம்ம இந்த கம்ப்யூட்டர் பயன்படுத்துகிறோம் மொபைல் ஃபோன் பயன்படுத்துகிறோம் அந்த விஷயத்தில் பார்த்தா அவங்களாம் அறிவாளிகள் தானே ஏன்னா இந்த விஷயத்த பேசுறதுக்கே அவங்க கொடுத்த உதவியை நம்ம எடுத்துக்கிறோம் அதெல்லாம் எடுத்துக்கணும் அதுக்குரிய மதிப்பு மரியாதையும் கொடுக்கணும் அந்த விஷயத்துல நம்ம வச்சுக்க வேண்டிய நல்லிணக்கம் உறவுகள் அதெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதை அதெல்லாம் தனி சூக்மா அது சிறந்த இதை வச்சுக்கிட்டு அதனால நான் ஒரு சயின்டிஸ்ட் நீ இதை சாத்தியமா வச்சுக்கோ அதுக்கு இதுதான் சாதனம்னு சொன்னாங்கன்னா நீ சொன்னதுக்கு அது சாதனங்கிறத நான் ஒத்துக்கிறேன் ஆனால் அது எனக்கு சாத்தியங்கிறத நீங்கள் சொல்ல வச்சுக்க சொன்னீங்கன்னா அதை என்னால் ஒத்துக்க முடியாது அந்த பார்ட்டு தனி கடவுளை பற்றி இதுதான் நீங்கள் கருத்து சொன்னீங்கன்னா அதையும் என்னால் ஒத்துக்க முடியாது ஏன்னா அந்த பார்ட்டு தனி சார் அதை பற்றி நம்ம பேசிக்க வேண்டாம் தயவு செஞ்சு நம்ம இன்னைக்கு இட்லி நல்லா இருக்கா சாம்பார் நல்லா இருக்கான்னு பேசிப்போம் இதுல இருந்து கொஞ்சம் பெருங்காயம் தான் நல்லா இருந்திருக்கும் உப்பு கொஞ்சம் குறைச்சலாக இருந்தால் நல்லா இருக்கும் நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நான் கேட்டுக்கிறேன் நாளைக்கு அந்த மாதிரி செய்ய முயற்சி பண்றேன் ஆனால் இந்த விஷயத்த தயவு செஞ்சு நீங்களும் நம்ம பேசிக்க வேண்டாம் அவ்வளவுதான் அந்த பார்த்து தெரியும் இந்த பார்த்து தெரியும் <coughs> அப்படி இந்த உண்மை தெரியாதவர்கள் எப்படி நினைத்துக் கொள்கிறார்கள் பேசுகிறார்கள் ஓகே இருபத்தி நாலாவது சொல்லணுமா இந்த பொருள் படிக்கலாம் பொருள் படிக்கிறோம் அறிவற்றவர்கள் அறிவற்றவர்கள் என்னுடைய என்னுடைய இணை அற்றதும் இணை அற்றதும் அழிவற்றதும் அழிவற்றதும் மேலாதும் மேலானதும் மேலானதும் ஆன ஆன இந்த தன்மையை என்ற தன்மையை அறிந்து கொள்ளாமல் அறிந்து கொள்ளாமல் என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா மனம் மனம் புலன்கள் புலன்கள் இவற்றிற்கு இவற்றிற்கு அப்பாற்பட்டவனான அப்பாற்பட்டவனான சத்து சித்து சத்து சித்து ஆனந்தமயமான ஆனந்தமயமான பரம் ஆத்மாவான பரமாத்மாவான என்னை என்னை மனிதனைப் போல மனிதனைப் போல பிறப்பு உள்ளவனாக பிறப்பு உள்ளவனாக பிறப்பு பிறப்பு உள்ளவனாக உள்ளவனாக கண்களால் கண்களால் காணக்கூடிய காணக்கூடிய தோற்றத்தை தோற்றத்தை அடைந்தவன் என்று அடைந்தவன் என்று எண்ணுகிறார்கள் என்ன இந்த இடத்துல இந்த சத்து சித்துன்னு கொடுக்குறாங்க ஆமாம் அது இவ்வளோ கொண்டு வந்திருக்காங்க அதுதான் நம்ம வந்து என்னென்னா இந்த நான் என்ற அறிவாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அதை இன்னொரு இடத்துல சாஸ்திரத்தில் இந்த டெக்னிக்கல் வேர்டை யூஸ் பண்ணுறாங்க அதனால் அதில் சத்து சித்துன்னா என்னென்னா சத்துன்னா சத்தியமானது இறுதி உண்மைன்னு அர்த்தம் சத்தியம் அப்படின்னா இதெல்லாம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இறுதி உண்மை எது இந்த பானை எடுத்து ஆராய்ச்சி பண்ணுன்னா கடைசியாக போய் கடவுளை முடியும் அதனால் அது இறுதி உண்மை சத்துனா சத்தியம் அப்படின்ட்டு இறுதி சத்தியம் அர்த்தம் சித்துனா அறிவு அதை தான் நம்ம நான் என்ற அறிவாக அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதை தான் மெய்யறிவு பேரறிவு அப்படின்னு தான் சொல்கிறாங்க சித்துனா அறிவு அதுதான் சைத்தன்யம் அப்படின்னு சொல்கிறாங்க சைத்தன்யம்ங்கிற வார்த்தைகள் தான் அறிவு வெறும் அறிவு அப்படி நான் என்ற அறிவு நம்ம காமன் படிச்சு இதெல்லாம் அர்த்தமே தெரியல படிச்சுட்டு போனோம் ஆனந்தம் இந்த இடத்துல என்னன்னா அனந்தம்னு அர்த்தம் முடிவற்ற காட்சிகளாக காட்சிகளின் ஆதாரமாக இருத்தல் அனந்தம் அதுதான் ஆனந்தம்னு சொல்கிறது அப்படி இந்த அனந்த முடிவற்ற காட்சிக்கு ஆதாரம் ஆனந்தம் அப்படி அப்படி இருக்கக்கூடிய உண்மை பொருள் மெய்ப்பொருள் அதுதான் சச்சித் ஆனந்தம்னு சொல்கிறது அதுதான் பரம ஆத்மான்னு சொல்கிறது அல்லது நான் என்ற அறிவாக அப்படின்னு சுருக்கமாக புரிஞ்சுட்டு போயிடலாம் அருள் அதுலேயே அழகாக சொல்லிட்டாங்க இல்லையா ஆத்மா நீயும் ஆத்மா நானும் ஆத்மா அதான் உயர்ந்த ஆத்மா பரமாத்மா ஆமா அதுக்கு பரமாத்மா பரமாத்மா அந்த இது ஆராய்ச்சி பண்ணிட்டே போனா இப்ப உதாரணமா நான்னு சொல்லும் பொழுது ஒருத்தர் அந்த உடலை நினைச்சிருவான் இன்னும் கொஞ்சம் அறிவு உள்ளவன் மனசை நினைச்சுக்கிறான் இன்னும் கொஞ்சம் அறிவு உள்ளவன் திறமைகளை நினைக்கிறான் அப்புறம் இன்னும் கொஞ்சம் அறிவு உள்ளவன் என்ன பண்றான்னா விழிப்பு நிலை கனவு நிலை தூக்க நிலைங்கிற ஆராய்ச்சியெல்லாம் கூட பண்றான் ஆனால் அதெல்லாம் விட அதுக்கெல்லாம் உள்ளாக இருப்பது ஏன்னா இதெல்லாம் மாறக்கூடியது அப்படிங்கிறத விட்டுட்டு மாறாதது எதுன்னு இதில் பார்ப்போம் இதில் எது மாறாததுன்னா இந்த நான்கிற அறிவு மாறாமல் ஏன்னா குழந்தை பருவம் போச்சு இளம் இளைஞன்கிற பருவம் வந்துச்சு இளவிங்கிற பருவம் போச்சு வயதானவன்கிற பருவம் வந்துடுச்சு ஆனால் இந்த பருவங்கள் மாறுது ஆனால் இந்த நான்கிறவன் மாறவே இல்லை குழந்தை பருவத்தில் நானும் யார் சொல்றானோ அவன் தான் வயசான பிறகு நான்கிற ரெக்கக்னைசேஷனாக இருக்கிறான் கரெக்ட் அந்த நான்கிற ரெக்கக்னைசேஷன் அறிவு ரீப்ளேஸ் ஆகல மாறல அப்போ அதே போல நிலைகள்லையும் விழிப்பு நிலை கனவு நிலை ஆழ்தூக்க நிலை இதில் காட்சிகள்லாம் மாறிட்டு இருக்கு இதில் மாறாதது எதுன்னா நான்கிற அறிவு இதெல்லாம் மாறாதது அதனாலதான் தான் அவ்வியம் அப்படின்னு சொல்றது இந்த எல்லா காட்சிகளுக்கு இடையில மாறாமல் போயிட்டு இருக்கிறது எது நான் நான்கிற அறிவு மாறாமல் போயிட்டு இருக்கு அந்த நான்கிற அறிவு தான் கடவுள் முடிஞ்சிடுச்சு அதுக்கு வச்ச பேர் தான் பரம் ஆத்மா சாதாரண ஆத்மான்னா இந்த உடல் அப்புறம் மனசு இதெல்லாம் கிடையாதுப்பா இதுக்கெல்லாம் காரணம் எதுவோ அதுதான் பரம் ஆத்மா பரமாத்மா அந்த வார்த்தையே போதுமானது இதெல்லாம் விட்டு சச்சித் ஆனந்தம்னு சொன்னால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு நிறைய விளக்கம் அது நான்கிற அறிவாக இருப்பது அப்படின்னு சொல்லிட்டாலே போதும் சச்சிதானந்தம்னு ஒரு பேர் வருது இல்லைங்களா அது வந்து இதுல இருந்து ஆ இருந்து வரும் ஆக்சுவலாக சொல்ல நம்மளுடைய ஆறாவது நிலைங்கிறது வச்சுருக்கோமே இந்த சத்து சித்து அனந்தம் அல்லது சச்சித் ஆனந்தம்ங்கிறதுக்கு விளக்கம் தான் ஒரு வாரம் இந்த வார்த்தையை தான் அந்த ஒரு வாரம் நம்ம விளங்குறோம் ஒரு வார விளக்கம் தேவைப்படுது இந்த சத்து சித்து ஆனந்தங்கிறது விளக்குறது அதுவும் நம்ம சொல்லுமா விளக்குறோம் அதுக்கு தான் ஒட்டுமொத்த வேதாந்தமும் இவங்க மூணு வருஷம் உட்காந்துட்டு படிக்கிறாங்க நான் ஒரு வாரத்தில் அதை கொடுத்தோம் இவர் அந்த வார்த்தையை பிடிச்சிட்டார் தப்பு கிடையாது ஆனால் விளக்குறதுக்கு சிரமம் இவர் பயன்படுத்துறதுக்கு இன்னொரு காரணமும் சொல்லலாம் இங்கே தைரியமாக பயன்படுத்துறது இதுக்கு முன்னாடி உள்ள புத்தகத்தெல்லாம் படிச்சிருந்தா புரியுமோ சொல்லலாம் ஆனால் என்னால் அப்படி சொல்ல முடியல ஏன்னா எடுத்த உடனே அதை ஆரம்பிச்சிடுறாரு செகண்ட் சாப்டர்லேயே சச்சிதானந்தான் ஆரம்பிச்சிடுறாரு விளக்கத்தில் அப்போது அதுக்கு முன்னாடி ஏற்பட்ட படிப்படையாக பெட்டர் இந்த இடத்துல என்ன வச்சு புரிஞ்சுக்கிறது நான் என்ற அறிவாக இருப்பது அப்படின்னா நமக்கு ஆக்சசிபிளாக இருக்கு சம்திங் ப்ராக்டிக்கலாக இருக்கு அந்த விளக்கம் புரிந்து கொள்ள முடியக்கூடியதாக இருக்கிறது அதை விட்டுட்டு இவன் வந்து என்ன பண்றான்னா மனிதனை போல பிறப்பு உள்ளவனாக கண்களால் படிச்சு முடிச்சோமா முடிச்சிட்டான் கண்களால் காணக்கூடிய தோற்றத்தை அடைந்தவன் என்று எண்ணுகிறார்கள் நினைத்துக் கொள்கிறார்கள் மணி ஒன்பதாயிடுச்சு ம் அப்படின்னா போதும்னு நினைக்கிறேன் நான் நினைச்சேன் இன்றைக்கி ஒரு மூணு ஸ்லோகம் முடியலன்னு கடைசியில் ஒரு ஸ்லோகம் தான் முடியும் பரவாயில்ல நாளைக்கு பண்ணுவோம் நாளைக்கு பண்ணுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இனிமேல் ஈஸியாக போய்டும் இனிமேல் வரதெல்லாம் முப்பது வரைக்கும் அநேகமாக நாளைக்கே எல்லாம் முடிக்கணும்னு நினைக்கிறேன் இல்லைன்னா அதிகமாக ஒரு நாள் தேவை ஓம் ஓம் பெற்ற கல்வி வாழ்வுதனில் பெற்ற கல்வி பயனதை பயனதையுடன் தரட்டும் பயனதையுடன் தரட்டும் சொன்ன குரு பரம்பரையின் சொன்ன குரு பரம்பரையின் ஆசைகள் துணை வரட்டும் ஆசைகள் துணை வரட்டும் கற்ற சாஸ்திரம் இல்லை கற்ற சாஸ்திரம் இல்லை கைவிடாது இருக்கட்டும் கைவிடாது இருக்கட்டும் சாஸ்திரத்தை என்றும் நானும் சாஸ்திரத்தை என்றும் நானும் கைவிடாது இருப்பேனாக கைவிடாது இருப்பேனாக இறையே லீலை நூறு இறையே என்றோடு என்னறிவை காவாயோ என்னறிவை காவாயோ மெய்யறிவை விலகி வாழும் மெய்யறிவை விலகி வாழும் இடிநிலை வேண்டாம் என்றும் இடிநிலை வேண்டாம் என்றும் ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஹரி ஓம் ஹரி ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம ஸ்ரீ குருப்பியோ நம ஹரி ஓம் தத் ஓ சரி நான் பண்ணிக்கிறேன் ஓம் ராம்